எல்லோருக்கும் வணக்கம் ஸ்தபதி உமாபதி ஆச்சாரியா வேதம் மற்றும் சில்ப சாஸ்திரத்தில் தேர்ந்த மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய தாத்தா பிரம்மஸ்ரீ வையாபுரி ஆச்சாரியா கோவில் கட்டிடக்கலையிலும் அதிலும் சிறப்பாக கோவில்களுக்கு தேர்களை செய்வதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் இவருடைய அப்பா ஸ்ரீ பஞ்சாபகேச ஆச்சாரியாவும் சில்பக்கலையிலும் ஓவியக்கலையிலும் கைதேர்ந்தவர் ஸ்தபதி உமாபதி ஆச்சாரியா சிறுவயதிலேயே வேதங்களையும் சில்ப சாஸ்திரத்தையும் தனது தந்தையாரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் அதை தவிர குறிப்பாக கோவில் கட்டிடக்கலையும் விக்கிரகங்கள் செய்யும் கலையையும் ஐக்கனோகிராபி என்று நாம் சொல்லுவோமே தன் தந்தையிடமிருந்து கற்றவர் படிப்பில் எம்ஏ பட்டமும் பட்டம் பெற்றவர் இவரும் இவருடைய சகோதரர் வீரிநாத ஆச்சாரியாவும் சேர்ந்து மகாராஷ்டிராவிலும் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் பல கோவில்களை கட்டியிருக்கிறார்கள் சகலாதிகாரா மற்றும் சில்ப வித்யா ரகசியோபனிஷத் போன்ற சில்ப சாஸ்திர புத்தகங்களை மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசிடமிருந்து இரண்டாயிரத்தி நாலில் சிறந்த சிறந்த கலைஞருக்கான விருதை பெற்றவர் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிடமிருந்து சாந்த பிரசாத் அவார்டு பெற்றவர் விஸ்வகர்மா மரபில் வரும் நம்முடைய கோயில் கட்டடக்கலைக்கு புத்துயிரூட்டி அது மீண்டும் மீண்டும் வளர பாடுபட்டு வரும் நமது ஸ்தபதி உமாபதி ஆச்சாரியாவை இங்கு பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அன்பு கிழமைய தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் தோன்றிய பழம்பெரும் நாகரிகங்கள் அனைத்தும் தங்கள் நாகரிகத்தினுடைய வீரியத்தையும் வீச்சையும் நாகரிகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளையும் தங்களுடைய இலக்கியங்களிலேயும் கலைப்படைப்புகளிலேயும் தான் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு கலாச்சாரத்தின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கும் அக்கலாச்சாரத்தின் மூல பின்னணியினுடைய வீச்சை அறிந்து கொள்வதற்கும் அல்லது உணர்ந்து கொள்வதற்கும் இந்த கலைப்படைப்புகளே ஒரே ஒரு காரணியாக இவை மட்டுமே ஒரு திறவுகோளாக இருப்பதை நாம் காண்கின்றோம் கலை என்பது பற்றியும் அழகு என்பதை பற்றியும் உலகம் முழுவதுமாக மனித இனத்தினுடைய அறிவின் தொடக்க புள்ளியிலே இருந்து இன்று வரை ஒரு மாறுதல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அழகு என்பது என்ன அழகின் உச்சம் என்பது என்ன அழகு எதை தெரிவிக்கிறது என்பதை பற்றி உலகின் மூத்த இலக்கியமான இன்னும் சொன்னார் கடவுளிடம் இருந்து கேட்கப்பட்டதான இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து சிந்தித்தால் கடவுளிடம் இருந்து உணர்ந்து கொண்டதான வேதங்கள்தான் அழகை பற்றி முதல் முதலிலே பேசிய இலக்கியமாகும் எனவே வேதம் என்பதுதான் ஆதி மூலம் பிரதானம் என்றும் சொற்களாலே சிறப்பித்து அழைக்கப்படுகிறது வேதம் எழுதப்பட்டதல்ல அது சுருதி கேட்கப்பட்டது என்று சொல்லலாம் ஆனால் அது கேட்கப்பட்டது கூட அல்ல கேட்பதற்கு வெளியிலே புறமாக ஒரு காது தேவைப்படும் ஆனால் ஆத்மபலம் கொண்ட ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் அது தேவையில்லை ஐம்புலனடக்கிய ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் வேதத்தை உணர்ந்தார்கள் உணர்ந்ததை எழுதி வைத்தார்கள் அல்லது சொல்லி வைத்தார்கள் எனவேதான் வேதம் என்பது உலகம் தோன்றியதற்கு முன்னாலே தோன்றியதாக பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முதலாக தோன்றியதாகவும் இந்த பிரபஞ்சம் என்ன ஆனாலும் அதற்கு பின்னாலும் வாடும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதான சிறப்பு பெற்றது அதனாலேதான் திருவிடை மதுரூரிலே அப்பர் சுவாமிகள் இறைவனை வேதம் ஓதும் விரிசடை என்னலார் என்று புகழ்ந்து பாராட்டுகிறார் இங்கே தொட்டா தொட்டாவை தொஷ்ட விஸ்வகர்மா என்று அழைப்பது வழக்கம் துவஷ்டா ரூபானாம் அதிபதி என்பது நம் அனைவருக்குமே தெரியும் ரூபங்களுக்கு அதிபதியானவர் துவஷ்டா ரூபங்களை உண்டாக்குவதற்கான அடிப்படையான கூறுகள் மூலக்கூறுகள் எலமெண்ட்ஸ் அதற்கும் அதிபதியானவர் துவஷ்டா எனவே விஸ்வகர்ம மரபிலே துவஷ்டாவை துவஷ்ட விஸ்வகர்மா என்று அழைப்பதும் அவரை வேண்டுவதும் அவன் அருளினாலே தயவினாலே காருண்யத்தினாலே கிடைப்பதுதான் இந்த கலையும் அழகும் அதை பார்க்கின்ற திருஷ்டியும் என்பது அழுத்தமான கருத்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக விஸ்வகர்ம சமூக மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த மரபிலே தோன்றிய சில அற்புதமான ரிஷிகளையும் முனிகளையும் அவர்கள் கட்டி வைத்த கோவில்களோடு இணைத்து பாராட்டி மகிழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்தது என்று கருதுகிறேன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டுவித்த பிரம்மஸ்ரீ குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சன் பிரம்மஸ்ரீ நித்த வினோத பெருந்தச்சன் பிரம்மஸ்ரீ கண்டராதித்த பெருந்தச்சன் ஆகியோருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சை பெருவுடையார் கோவில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது கட்டிடக்கலையினுடைய உச்சம் கலைகளினுடைய இருப்பிடம் இறைவனை நேரடியாக பார்த்து தரிசித்து அவனோடு ஒன்று கலக்கக்கூடியதான ஆத்மவித்தையை தெரிவிக்கின்ற இடம் என்பதோடு மட்டுமல்ல அதை கட்டுவித்தானே குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சன் அவர்களுடைய பேரிலே கூட அதனுடைய நுட்பம் இருந்திருக்கிறது குஞ்சரம் என்றால் யானை என்பதாக சமஸ்கிருதத்திலே பொருள் வரும் ஆனால் அதற்கு மற்றொரு பொருளும் உண்டு குஞ்சரம் என்பதற்கு மேருமலையை குறிக்கும் குஞ்சரம் என்பதற்கு ஒரு நவீனமான கோவில் அமைப்பு என்று பொருள் எனவேதான் தட்சிணமேறு என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டுவித்த குஞ்சரமல்லனுக்கு குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்றதான சிறப்பு பெயர் கிடைக்கப் பெற்றது மல்லன் என்றால் எக்ஸ்பர்ட் நுட்பம் வாய்ந்தவர் எனவே புதிய கோவில்களை சமைப்பதற்காக புதிய கோயில்களை உருவாக்குகின்ற நுட்ப திறத்தை பெற்ற என்கின்ற ஒரே காரணத்தினாலே குஞ்சரமல்லன் என்றவர் சிறப்பாக அழைக்கப்பட்டார் சாளுக்கிய பேரரசினுடைய கலை உணர்வையும் ஆன்மீக உணர்வையும் நமக்கு இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருப்பது பட்டடக்கல்லிலே இருக்கக்கூடிய கோவில்களும் பாதாமியிலே இருக்கக்கூடிய குறவரை கோயில்களும் ஐகோலிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற கோயில்களுமே ஆகும் இவற்றிலே சிறப்பாக பேசப்படுவது பட்டடக்கல்லிலே உள்ள விருப்பாக்ஷா கோவிலும் அதை சுற்றியுள்ள பத்து பன்னிரண்டு சிறிய பெரியதுமான கோவில்களும் ஆகும் இவற்றிலே மிகவும் சிறப்பு பெற்றது விருப்பாக்ஷா கோவில் அந்த விருப்பாக்ஷா கோவிலை கட்டிய தலைமை சிற்பி இருவர் அவர்கள் இருவருமே என்னுடைய மானசீக குருக்கள் அவர்களிலே ஒருவர்தான் சர்வ சித்தி ஆச்சாரி மற்றொருவர் பிரம்மஸ்ரீ குண்டா என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ திரிபுவனாச்சாரி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே இன்னும் சொல்லப்போனால் குடவரை கோயில்களிலே மிக பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிற பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய கோவிலை கட்டியவர் இயக்கனூர் கோன் பெருந்தச்சன் அவரையும் இங்கே நினைவு கூறுகிறேன் கோவில் கட்டிடக்கலையிலே நுணுக்கங்களை அளவுக்கு மீறியமாக தெளித்து வானவியலின் சாத்திரங்களை அப்படியே கோயில்களையிலே கொண்டு வந்து மிக அற்புதமான சிருஷ்டதை செய்த கொய்சால மன்னர்கள் கொய்சால மன்னர்களை சார்ந்த சிற்பிகள் அவர்களிலே மிகவும் சிறப்பு பெற்றவரான பிரம்மஸ்ரீ மல்லிட்டம்மா ஆச்சாரி அவர்களுக்கும் சோமநாதபுரத்தை கட்டியவர் பிரம்மஸ்ரீ ஆச்சாரி அவர்களையும் இங்கே பணிவுடனே வணங்குகின்றேன் சோழ சாம்ராஜ்யத்திலே குடவோலை முறையை கொண்டு வந்த சிறப்பாக பேசப்பெறுகிற உத்திரமேரூர் பெருங்கோயிலை கட்டிய பிரம்மஸ்ரீ பரமேஸ்வர பெருந்தச்சன் அவர்களை இங்கே வணங்கி மகிழ்கிறேன் அற்புதமான ஒரு படைப்பு தஞ்சை பெரிய கோயில் என்றால் அதற்கு பின்னாலே கட்டப்பட்டது என்றாலும் கூட நான் சளைத்தவன் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிய தஞ்சையிலே இருக்கிற பெரிய கோயிலை அடுத்து பக்கத்திலேயே இருக்கிற சுப்பிரமணியர் கோயிலை கட்டிய பிரம்மஸ்ரீ அசிரி வீரப்பாச்சாரிய அவர்களையும் இங்கே வணங்கி மகிழ்கிறேன் இவற்றை எல்லாவற்றையும் விட தங்கள் சாம்ராஜ்யத்திலே வாழுகின்ற பிரதிகள் அவர்கள் தம் மக்கள் அவர்களுடைய சந்ததிகள் தம்முடைய சந்ததிகள் என்பதாக நினைத்து அவர்களுக்கு ஆன்மீக வேட்கையை தூண்டுவதற்காக அவர்கள் அழகின் உச்சியை ரசிப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட எங்கள் பிரஜைகளும் பிரஜைகளினுடைய வழித்தோன்றர்களும் ஆன்மீக தரிசனத்தை நோக்கி வரவேண்டும் வரவேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஆர்வத்தின் காரணமாக மிகப்பெரும் கோயில்களை எழுப்பிய பல்லவ சோழ சாளுக்கிய கொய்சால பேரரசர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்து ஆர்வத்தை தூண்டிய அவர்களுடைய தேவியிற்கும் என்னுடைய நன்றியையும் கடமை உணர்ச்சியோடு கூடிய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கலைகள் ஏறத்தாழ எழுநூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தது கோவில்களெல்லாம் இடிக்கப்பட்டன கோவில்கள் இருந்த இடம் தெரியாமல் சின்னாபின்னமாக்கப்பட்டன அப்பொழுதெல்லாம் கூட நமக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துவிடவில்லை கோவில் வேண்டாம் என்றார்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றார்கள் அவர்களுடைய மதத்திற்கு விரோதமானது என்பதாலே இடித்து போனார்கள் ஆனால் அதற்கு பின்னாலே வந்த ஐரோப்பியர்கள் இந்திய கலைகளை பற்றி மிகவும் கேவலமாக எழுதிய போது இது காட்டுமிராண்டிகளினுடைய கலை இது காட்டு இது கலைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை ஏதோ ஒன்று பெரிய பெரிதாக கட்டி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கால என்று நினைக்கப்பெற்ற எழுதப்பெற்ற காலத்திலே மிக சிறப்பாக இந்திய கலைகளை பற்றி ஒரு புத்துணர்வோடு ஒரு புதிய வேகத்தோடு வேதத்தின் துணை கொண்டு அலசி ஆராய்ந்த என்னுடைய குரு யோகி ஸ்ரீ அரவிந்தரை நினைவு கொள்கிறேன் நாம் அனைவரும் நன்றி பெருக்கோடு பாராட்ட வேண்டிய மற்றும் ஒருவர் ஸ்ரீ எர்னஸ் பென்ஃபீல்டு ஹேவிட் சென்னையிலே சில காலம் வாழ்ந்திருந்தவர் ஐரோப்பியர்களினுடைய கமர்ஷியல் வெறியை தடுத்து நிறுத்த இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கலை பாரம்பரியத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக உழைத்த ஒரு மாபெரும் மேதையான ஹேவல் அவர்களை இங்கே நினைவு கூறுகிறேன் சென்னையைச் சேர்ந்த செஞ்சியை தன்னுடைய பிறப்பிடமாக பூர்வீகமாக கொண்ட doctor Senji Palaniyandi MED e முதல் முதலாக இந்தியர் அல்லாத post graduate doctor from Chennai Senji Palaniyandi இவர்கள் எழுதிய the journal of Indian art and industry என்பதுதான் ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய கலை ஆர்வலர்களுக்கும் கலையை பற்றி தெரிந்து கொள்பவர்களுக்குமான அடிப்படை நூலாக இன்று வரை இருந்திருக்கிறது இவர் மிகப்பெரிய விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்தவர் சமஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கு மலையாளம் ஆகியவற்றிலும் மிகச்சிறந்த மேதை இவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் டாக்டர் ஆனந்த குமாரசாமி அவர்கள் ஆவார் தர்சன் ஹடாவே போன்ற மிக பெரும் ஜாபவான்கள் எல்லாம் இவர்களுடைய இவர் நடத்திய பத்திரிகையிலே தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்தியர்களால் மதிக்கப்பட வேண்டியவர் ஆனால் மறக்கப்பட்டு விட்டார் என்று கருதுகிறேன் அவரை பணிவோடு நினைவு கூறுகிறேன் உங்கள் முன்னாலே நின்று பேசுவதற்கு கலைகளை பற்றி ஏதோ கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு எனக்கு துணையாக இருந்தவர் என்னுடைய தாத்தா பிரம்மஸ்ரீ கே வையாபுரி ஆச்சாரியார் மிக சிறந்த வேதவித் மிகச்சிறந்த கட்டிடக்கலை நிபுணர் மிகச்சிறந்த ரதங்கள் அமைப்பதிலே வல்லவர் the highest paid artist in the south India அவரை இங்கே வணங்குகின்றேன் இவர்தான் மூலவித்தாக இருந்திருக்கிறார் எனக்கு கலைகளை பற்றி சொல்லிக் கொடுத்ததும் விளையாட்டு போக்கிலே வேதத்தினுடைய உட்பொருட்களையும் கோயில் கட்டுமான தொழில்நுட்பங்களையும் நான் இதை தெரிந்து கொள்கிறேன் என்றே தெரியாது எனக்கு எனக்கு தெரியாத விதமாக சாப்பிடும் பொழுதும் உட்காரும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் இப்படியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய தந்தை அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் பொதுவாக பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்கள் சமீபத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசும்போது சொன்னார் இந்திய கலைகள் என்பது ஏதோ கட்டிடக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை என்பது போன்று அல்ல அவற்றிலே ஒரு தெய்வீகம் இருக்கிறது ஒரு தெய்வீகமான கலை என்பதுதான் முக்கியம் என்று சொன்னார் அதே விஷயத்தை மைய பொருளாக இந்திய கலைகளினுடைய மைய பொருள் அடிப்படை என்பது அதுதான் மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேசிய எண்ணமாக இருந்தது ஆன்மீகம்தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய லட்சியமும் ஆன்மீகம்தான் யாருக்காவது பிறவி வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள் இந்த பிறவி வேண்டாம் பிறந்தது போதும் soul realisation is only aim is a governing force of this culture இந்த சமூகத்தினுடைய தேசிய எண்ணம் இந்த சமூகத்தினுடைய உந்து சக்தி ஆன்மீகமாக இருந்த காரணத்தினாலேதான் இதனுடைய கலைகள் எல்லாம் ஆன்மீக தேடல்களுக்கான சாதனங்களாக அமைந்தது அது நாட்டியமாகட்டும் அல்லது இசையாகட்டும் அல்லது ஓவியமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவற்றுடைய நோக்கமும் உந்துதலும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டவை இவற்றை எப்படி நாம் உற்று நோக்குவது இதை கலை என்று பார்ப்பதா இவைகள் கட்டிட கட்டிடக்கலையினுடைய நுணுக்கங்களை கொண்டவை என்று பார்ப்பதா அல்ல மாறாக ஆத்ம தரிசனத்திற்கான சாதனம் என்றே இவற்றை நாம் அணுக வேண்டும் அவ்வாறு நாம் அணுகின்ற பொழுது அவைகள் ஆத்ம தரிசனத்தை எப்படி பெற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றன சில்ப வித்யா ரகசியோபனிஷத் என்ற ஒரு அற்புதமான விஸ்வகர்ம பாரம்பரிய நூல் spirituality is the secret of secret of art shilpam become sacrifice yajna philosophical propositions பிகம் ஆர்கிடெக்சர் என்று மிக தெளிவாக கூறுகிறது Spirituality, without spirituality, there is no architecture, there is no iconography, and there is no art at all. So, spirituality is the aim and basis, very basis to the Indian architecture and sculptural tradition. வேதத்தை பற்றி கூறும்பொழுது சங்க காலத்திலே வேதத்தை எப்படி பார்த்தார்கள் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோமா தமிழகம் தனியாக இருந்ததா அல்ல இந்தியாவினுடைய எல்லை என்பது அரசியல் எல்லை அல்ல இந்தியாவின் எல்லைகள் என்பது கலாச்சார எல்லைகள் இந்தியாவினுடைய தத்துவ பரிமாணங்கள் சைனா வரை சென்றது இந்தியாவினுடைய ஆன்மீக தரிசனம் கம்போடியாவிலே மிகப்பெரிய கோவில் கட்டப்பட்டது நமது பாரத தேசத்தினுடைய ஆன்மீக வீச்சு பாலித்தீவுகளிலே பரவி இருந்தது ஆப்கானிஸ்தானத்தின் எல்லையை தொட்டது பாரசீகத்தின் எல்லையை தொட்டது அந்த வீச்சுக்கு காரணம் the conceptual the density of the concept the philosophical validity அதைத்தான் வேதம் என்கின்ற பொருளிலே இருந்து எடுத்துக்கொள்கிறோம் எனவே வேதத்தை சங்க இலங்கியர்கள் போற்றி போற்றி போல்கின்றன மறை வேதம் வாய்மொழி எழுதா கற்பு கேள்வி முதுமொழி முதுநூல் நான் மறை நாள் வேதம் என்று அருமையான அருமை என்பதாக வேதத்தை சங்ககால நூல்கள் புகழ்ந்து பாராட்டுகின்றன அறத்தினுள் அன்புனி மரத்தினுள் மைந்து வேதத்து மறைனி பூதத்து முதலினி என்று திருமாலை குறித்து பரிவாடல் பேசுகிறது எனவே வேதம் it is the source Vishwakarma சமூகத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி இதுவரை யாரும் கவலைப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அநேகமாக இதுதான் முதல் நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் மறைக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்த சமூகம் தன்னுடைய சுயநினைவை இழந்து விட்டது என்னுடைய சமூகம் என்னுடைய சுயநினைவை இழந்து விட்டது என்னுடைய சொந்த சமூகத்திற்கே அதனுடைய உயர்வு தெரியவில்லை இதையெல்லாம் படித்து சிற்ப சாத்திரங்களை எல்லாம் படித்துவிட்டு என்ன செய்ய போகிறோம் தூக்கி போடுங்கள் என்று நூறாண்டுகளுக்கு முன்பாகவே தூக்கி போட்டு விட்டார்கள் The knowledge system was destroyed. The knowledge transfer was completely curtailed. That is why our people was most ignorant and illiterate. Only few families having the capability, having the faith with the tradition. That is why we are still standing in before of you, the voice of vishakarma community. So vishakarma community the origin of the Vishwakarma community is mentioned in the Vedas. Is rightly says by uh, Mr. Uh, ஜெயச்சந்திரன் கிருஷ்ணயஜூர் வேதத்தை தைத்திரிய சம்ஹேதியில விசகர்ம சமூகத்தினுடைய ஐந்து கோத்திர ரிஷிகளை பற்றி விரிவாக பேசப்படுகிறது சானக சனாதன ஹபூவன பிரத்தஷ்ண சுபர்ணஷ என்கின்ற ஐந்து ரிஷிகளை பற்றி மிக விரிவாக தைத்திரிய சம்ஹிதை பேசுகிறது விஸ்வகர்ம சமூகத்திற்கும் வேதத்திற்குமான தொடர்பு வீரமாமுனிவருடைய சதுரகராதியிலே கம்மாளர் அல்லது விஸ்வகர்மா என்கின்ற சாதியை பற்றி திவாகர நிகண்டு மற்றும் சூடாமணி நிகண்டு இவற்றிலே இருந்து எடுத்தவற்றை அக்கசாலையர் அறிவர் அற்புதர் ஓவர் கண்ணாளர் கண்வினைஞர் கம்மியர் கொல்லர் சிற்பியர் தபதியர் துவட்டா புலவர் பனைவர் யவனர் வித்தகர் வித்தியர் வினஞ்சர் என்று விளக்கம் எழுதியிருக்கிறார் ஏனென்றால் இந்த ஸ்தபதி என்ற சொல் it is not the professional name இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு கோயிலில் பெயிண்ட் அடிக்கிறவர் ஸ்தபதி கோவிலில் சாரம் கட்டுறவர் ஸ்தபதி it is not the professional name அது ஒரு தொழில் ரீதியான பெயர் அல்ல ஒரு சாதியினுடைய பட்டம் விஸ்வகர்ம மரபினுடைய ஒரு பட்டம் அதற்காகத்தான் இன்னும் நூறு ஆண்டுகள் சென்று விட்டால் உள்ளது ஐம்பது ஆண்டுகள் சென்று விட்டால் ஸ்தபதி என்பது இந்த சாதி விஸ்வகர்ம சமூகத்திற்கும் கோயில்களுக்கும் சம்பந்தம் உண்டா என்கின்ற கேள்வி கூட வரலாம் அதற்காகவே இதை பதிவு செய்கிறேன் சரி கோவில் கட்டுகிற பொழுது பல்லவர் காலத்திலே கட்டியிருக்கிறார்கள் சோழர்கள் காலத்திலே இதை கட்டியவர்களுக்கு என்று கோட் ஆஃப் கான்டக்ட் அவர்களுடைய தகுதி ஏதாவது இருக்கிறதா தகுதி அடிப்படையான தகுதிகள் என்ன என்பதை பற்றி சில்ப சாஸ்திரங்கள் விரிவாக பேசுகின்றன மயமதம் மானசாரம் அபராஜித பிரிச்சா சமராங்கன சூத்திரதாரம் போன்ற சிற்ப சாஸ்திர நூல்கள் விரிவாக பேசுகின்றன அப்படி ஸ்தபதியாக இருப்பவருக்கு என்னத்தான் தகுதி இருக்கிறது தகுதி தேவைப்படுகிறது என்பதை சொல்லுகிறேன் the essential qualification for sthapati he must be hails from a Vishwakarma community he must be well versed in Vedas he must be well versed in Shilpashastra he must be well versed in the Puranas and epics அப்பதான் அங்கே உள்ளுக்குள்ள ராமாயணத்தை சொல்ல முடியும் மகாபாரதத்தை சொல்ல முடியும் well versed the Puranas and epics he must be expert in the following subjects உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் ஒரு கோவிலை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது மகாபலிபுரமாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஊரின் அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவிலாக இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு விஷயத்திற்கும் அதோடு தொடர்பு படுத்தி பாருங்கள் நிச்சயமாக தொடர்பு இருக்கும் என்றார் கோவில் கட்டுவதற்கான ஸ்தபதியினுடைய லட்சணத்தை பற்றி பேசுகிறது he must be expert in the following subjects animal behavior and language, astrology, astronomy, calligraphy, civil engineering, culture of different countries, economics, epigraphy, etymology, geography of different countries, geology, history of different countries, knowledge management, material management, mathematics, mechanical engineering, military engineering, music, optics and light engineering, painting, philosophy of different religion or sects, phonetics, process fluency, prosody, quality management, sculpture, sound engineering, surveying and town planning. இத்தனை சப்ஜெக்ட்ல ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டா இருந்தா தான் ஒரு கோவில் கட்ட முடியும் இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு விட்டுட்டேன் அது- அதுக்காக he must have the following personal qualities always speak truth, charitable in giving food to others, compassionate, faithful to his friends, firm in decision making, good reputation, happy in mind, self control, should not be greedy, soft spoken, sweet tongued, should be free from addiction to liquor, addiction to woman. He should never resort to blackmailing. He should not be indulged in the daydreaming, gambling, and hunting. he should always try to learn from others. These are the personal qualities. ஆயிரம் ஆண்டுகளாக தஞ்சை பெருவுடையார் கோயில் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதை கட்டியவர்களுடைய குவாலிட்டியில் இப்படியெல்லாம் இருந்த மனுஷன் தானே அதை கட்டினாங்க சாதாரண மனிதன் சொல்லுகிற வார்த்தை காற்றோடு கரைந்து போகிறது சாதாரண மனிதனின் சாமானிய மனிதனின் சிந்தனை கரைந்து போகிறது ஆனால் அற்புதமான மனிதர்கள் யோகிகள் ஞானிகள் இவர்களாலே உருவாக்கப்படக்கூடிய உருவாக்கிய ஒரு விஷயம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கிறது இதை நான் அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லுவேன் தமிழ் பாரம்பரிய நிகழ்ச்சியில இரண்டு முறை இதை பற்றி பேசியிருக்கிறேன் இதற்கு எவிடன்ஸ் இருக்கிறதா இதெல்லாம் சொல்லுகிறீர்கள் சாஸ்திரத்திலே யாரும் மனம் போன போக்கிலே எழுதி வைத்திருக்கலாம் அல்லவா இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இரண்டு ஆதாரங்களை இங்கே தருகிறேன் ஒன்று சென்னராயன் பட்டினத்திலே விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது அந்த கோவிலிலே ஒரு கல்வெட்டு கர்நாடக மாநிலத்திலே அந்த கல்வெட்டு அந்த கோவிலை கட்டியவரை பற்றி பேசுகிறது born in the family of Vishwakarma the architect of the three worlds Tribhuvana Vishwanatha son of Basavacharya who was the son of Udayappa considered being the Jagadguru இவ்வளவு குவாலிட்டிஸையும் அப்படியே ஒன்னா அடக்கிட்டா இவ்வளவு குவாலிட்டிஸும் இவ்வளவு சப்ஜெக்ட்ல தெளிவும் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருப்பார் ஜெகத்குருவாகத்தான் இருக்க முடியும் அதைத்தான் கர்நாடக மாநிலத்திலே உள்ள சென்னராயன்பட்டினத்து கல்வெட்டு பேசுகிறது அடுத்தபடியாக விருப்பாக்ஷா டெம்பிளை கட்டிய சர்வசித்தி ஆச்சாரியை பற்றிய ஒரு கல்வெட்டு hail Sri Sarvasiddhi Acharya the asylum of all virtuous qualities the Pitamaha the creator the maker of many cities and houses He whose conversation is entirely perfect and refined. He who for jeweled crown and crushed jewel, the houses, the palaces and vehicles and seats and couches that he has constructed, the most eminent Sudra Grahin of the southern country. தென்னிந்தியாவிலே வாழ்ந்த மிகச்சிறந்த ஸ்தபதி என்று சர்வசித்தி ஆச்சாரியார் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறது விருப்பாக்ஷா டெம்பிள் போன உடனே நுழைவாயிலே அரசனை பற்றியதான கல்வெட்டு அல்ல அங்க எதுவுமே இல்லை விருப்பாஷ டெம்பிள் ரெண்டு கல்வெட்டு தான் மிக அதிகமாக பேசப்படுகிற கல்வெட்டு ஒன்று அதை கட்டிய இரண்டு ஆர்கிடெக்டை பற்றியது இன்னொன்று நாட்டிய சாஸ்திரத்திலே அங்கே மாடியரை பற்றியதான கல்வெட்டு அதில் வலதுகை பக்கத்திலே குண்ட திரிபுவனாச்சாரி என்பவரை பற்றியும் அதனுடைய இடது பக்கத்திலே சர்வசித்தி ஆச்சாரியை பற்றியதான கல்வெட்டு இருக்கிறது நமது கோயில்கள் மிக உன்னதமான மகோன்னதமாக இருக்கிறது என்றால் அதை கட்டியவர்களுடைய குவாலிட்டி இன்னைக்கு எப்படி கட்டுறோம்னு சொல்லாதீங்க இன்னைக்கு கட்டுறது தெரியும் விஸ்வகர்ம பாரம்பரியத்தில் பிறந்த now it is a diluted community I am afraid if you refer to some other people you may telephone me immediately what you what talk so I it my sell to my family tradition now எங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறப்பிலேருந்து அதே ஒரு சின்ன சின்ன சின்ன சின்ன விஷயமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போது ஒரு தாலாட்ட கேள்வி எங்கள் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தாலாட்டு நிலாம்பரி ராகத்திலே பாடப்பெற்றது நான் வசனமா சொல்லிடுறேன் ஆறு ரெண்டும் காவேரி எனக்கு தொட்டில் பாட்டும் அப்படிதான் எங்க தாத்தாவுக்கும் அப்படிதான் பாடினாங்க என்னுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் அதுதான் பாடணும் ஆறு ரெண்டும் காவேரி அதனுடைய ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதனுக்கு நீ சில்பம் செய்ய வந்தவனோ குழந்தை பிறந்த குழந்தைக்கு தாளாட்டு தான் காசி விஸ்வலிங்கம் கைலாசநாதலிங்கம் தனுஷ்கோடி ராமலிங்கம் ராமலிங்க சுவாமிக்கு நீ ரதம் செய்ய வந்தவனோ வானுலகம் பூமி பதினான்குலகம் போல் வாழும் ஐமுனையால் சிஷ்டித்த பிரம்மகுலத்தில் பிறந்தவனே பிரம்மகுலத்தில் பிறந்தவனே பெருஞானம் கொண்டவனே என்பதாக அந்த பாடல் வரும் இதுதான் அப்படி தாலாட்டு அவன் பிறக்கின்ற பொழுதே பிறக்கின்ற பொழுதே அதை சொன்னார்கள் ஒவ்வொரு விதத்திலையும் நீங்கள் ஒன்னும் சொல்ல போனா குளிக்கிறப்ப கூட சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு அதாவது ஒரு ஆர்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து எங்கள் அப்பா கிராமத்தில் குளிக்கிற சமயத்தில் பெரிய குடத்தினால ஜலத்தை எடுத்து புருஷ சூத்த மந்திரம் சொல்ல தள்ள விடுவாங்க எங்கள் பாட்டி சத்தம் போடுவாங்க அவன் இது சின்ன குழந்தை அவனுக்கு போய் ஒரு குடம் தண்ணி ஒன்றா ஊற்றினாக்கா அவன் என்ன மூச்சு திணறி போயிடுமே அப்படின்னு அப்போ சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வேத மந்திரங்களினால அவனுடைய சரீரமானது மந்திரபூர்வமாக மாற வேண்டும் ஆத்ம தரிசனமும் ஆத்மவித்தை கத்துக்கதற்கான முயற்சி அல்ல முதலில் சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரீரம் பியூரிட்டி கரெக்ட் ஆகாம அதற்கான ட்ரைனிங் நிறைய உண்டு டூ அண்ட் டூ நாட் ரகசியமான விஷயங்கள் நிறைய ஏராளமான விஷயங்கள் டூ நாட் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க சரி வேதம் என்பதை பற்றி இந்த விஸ்வகர்மா சமூகம் இந்த பாரம்பரியம் கோவில் கட்டுகிறவர்கள் ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான அடிப்படையை பற்றி ஆனந்த குமாரசாமி அவர்கள் பேசுகிறார் we find Manasara the first place clear evidence of a direct dependence of on the Vedic sources என்று அவர் சொல்லுகிறார் வேதத்தை மேற்கோள் காட்டுவதல்ல வேதத்தை சொல்லுவதல்ல வேதத்தை திருப்பி திருப்பி சொல்லுவதல்ல மாறாக வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை the conceptual level we should have understood and we have to expand it and we have to convert into the blocks of stones and metals வேதத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அதைத்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக என்னுடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார் சரி சில்பத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது வேதம் எந்த வார்த்தையாலே குறிப்பிடுகிறது ஆச்சரிய கர்மா சூக்ஷம கர்மா பகுரூப சித்திரரூப கௌசல கர்ம கௌசல யோகா பல அன் சாமர்த்தியா வேதத்திலே சில்பத்தை ஆர்கிடெக்சரை பற்றி இந்த மாதிரியான வார்த்தைகள் வருகின்றன இரண்டாவது சில்பத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய சாஸ்திரங்களுக்கு பேர் சில்ப சாஸ்திரங்கள் என்று பெயர் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இந்த ஆகமம்ங்கிறது ஒன்று இப்போ குறுக்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை there is most difference between the Agama and Shilpa is Agama is coming from generation by generation Agama எனவே ஆகமத்தையும் வேதத்தையும் சொல்கிற போது ஆகம நிகாம என்றுதான் சொல்லுவார்கள் அதுதான் நம்முடைய சம்பிரதாயம் நிகாம என்றால் வேதம் ஆகம என்றால் ஆகம சாஸ்திரங்கள் அது வழி வழியாக வருவது ஆனால் நிகாம என்பது அனாதியானது எனவே சில்ப சாஸ்திரங்கள் it is all derived from the Vedas not from the Agamas that is why there is a vast difference between the Agama and the Shilpa Shastras now people are confusing their are confused. As well as scholars are mostly confused about the terminology of what is Shilpa so shilpam is it is a from the Vedas சில்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அப்படிதான் வந்தது வேதத்திலேருந்து எடுத்துக்கிட்டது அப்ப வேதத்தினுடைய ஒரு ஒரு சொல்லும் அதற்கு பின்னாடி தத்துவ பின்புலங்களாக இருக்கின்றன வேதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதானே என்ன அடிக்கடி கேட்பாங்க எந்த சூக்தம் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சூக்தம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்ப என்ன சார் சொல்றீங்க ஒரு ரிக்கு போதும் ரிக்வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு சூக்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிக்கு போதும் நம்மளுடைய ஜென்ம சாபல்யம் அடைந்து விடுவோம் அப்புறம் பிறவியே இருக்காது நமக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ரிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு சொல் கூட போதுமானது இந்த சில்பசாஸ்திரங்கள் மகார்த்த அல்ப கிரந்தா சில்பசாஸ்திரத்தினுடைய லட்சணம் என்ன மகார்த்த அல்ப கிரந்தகா அர்த்தம் பெருசா இருக்கணும் ஆனா கிரந்தம் புத்தகம் ரொம்ப சிறிய வடிவா இருக்கும் இதுதான் இங்கதான் நம்ம டிஃபர் ஆயிருக்கும் நம்ம நாலெட்ஜ் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது புத்தகம் புத்தகமா எழுதி வைக்காம வெள்ளக்கார மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணாத ஏன் இந்த இது வருதுன்னா வெள்ளக்காரனை பார்த்து நம்ம அவனை மாதிரி காப்பி அடிச்சுட்டு இருக்கோம் அவன் மாதிரி படிக்கிறோம் அவனை மாதிரி யோசனை பண்றோம் அவனை மாதிரி சிந்திக்கிறோம் ஆனா நம்ம நாட்டில் அது மாதிரி இல்லை ஓரல் ட்ரெடிஷன் ஒன்று இருந்தது அப்ப மகார்த்த அல்ப கிரந்தகா கிரந்தம் என்பது புத்தகம் என்பது சிறிய சிறிய வடிவுடையதாக இருக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் மிக விரிவானதாக இருக்க வேண்டும் அதனாலதான் சிற்ப சாஸ்திரத்தை டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப தப்பு வருது ஏராளமான புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு எல்லா புத்தகங்களையும் நிறைய தப்பு இருக்கும் ஏன்னா அர்த்தம் புரியறதில்ல இந்த சில்ப சாஸ்திரங்கள்ல முக்கியமானதாக கருதப்படுபவை விஸ்வகர்ம பிரகாஷா விஸ்வகர்ம தரிசனா விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரா விஸ்வகர்ம வம்சாகமா மானசார మయమత மூலஸ்தம்ப நிர்ணய சகலாதிகார சாரஸ்வதீய சித்திரகர்ம சாஸ்திர சமராங்கண சூத்திரதார శిల్పరత్న கோஷா சில்ப ప్రకాశ ஸ்ரீ கஷ்யப சில்பசாஸ்திரா சில்ப வித்யா ரகசியோபனிஷத் கார்கேயாகமா இதுதான் சில்பசாஸ்திரங்களில் மிக முக்கியமான சாஸ்திரங்களாக கருதப்படுகின்றன இந்த சில்பசாஸ்திரங்களில் சொன்ன தி பைட்டிக் ஃபார்ம் அவைகளெல்லாம் வந்து நாட் தி டிஸ்கிரிப்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதே இல்லை அப்படியெல்லாம் சொல்லல அதற்கு பேர் தியான மந்திரங்கள் என்று பெயர் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் தியான மந்திரங்கள் தியானம் என்பது என்ன ஆசனத்திலே ஆரம்பித்து சமாதியிலே போய் முடிய வேண்டும் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை என்பதாக ஒவ்வொன்றாக சென்று போய் இவற்றிலே ஒரு ஸ்தபதி என்கின்றவர் மெடிடேஷன் என்பது போகணும் தியானத்திற்கு போக வேண்டும் தியானத்திலே உச்சநிலையான சமாதியை அடைய வேண்டும் சமாதியிலே இரண்டு விதையான சமாதிகள் இருக்கின்றன ஒன்று விகல்ப சமாதி மற்றொன்று நிர்விகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதியிலே நோன் நோயர் நாலெட்ஜபிள் மூன்றும் ஒன்றாக மாறி கலந்து விடுகின்றன அப்பொழுதுதான் ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது அப்பொழுதுதான் அழகு என்பது தெரிகிறது அப்பொழுதுதான் யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜியினுடைய அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கின்றன அந்த இடத்திலே தான் சோல் ரியலைசேஷன் ஆத்ம தரிசனம் கிட்டுகிறது ஆத்ம தரிசனத்தின் போது அவன் தரிசனம் செய்கின்ற உருவம் இருக்கிறது அல்லவா அந்த உருவத்தை தான் அவர்கள் கோவிலாக மாற்றி காண்பித்திருக்கிறார்கள் அதனாலே தான் சில்பசாஸ்திரத்திலே சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே தியான மந்திரங்களாக கருதப்படுகின்றன அதற்கு பின்னாலே என்ன இது மிகவும் ஒரு அற்புதமான விஷயமாக அமையும் ஏனெனில் அது ஒரு முறை தான் நடக்கிறது குஞ்சரமல்லன் ஒரே ஒரு முறைதான் அவர் தியானம் செய்தார் அல்லது அவர் வாழ்க்கையிலே மட்டும் தான் தியானம் செய்தார் உச்சநிலையை அடைந்தார் சமாதியை அடைந்தார் அதன் காரணமாக மிகப்பெரிய தஞ்சை பெருங்கோயிலை அமைத்து வைத்தார் ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதை கண்ணுற்று கொண்டே இருக்கிறோம் தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த தரிசனத்தின் விளைவாக நாம் சமாதி நிலையை அடைய வேண்டும் அந்த சமாதி நிலையின் வாழ் பயலாக நாம் ஆத்ம தரிசனத்தை அடைய வேண்டும் இதுதான் நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆனா இந்த குஞ்சரமல்லன் ஒருவருடைய தவமும் வேள்வியும் அவருடைய சிந்தனையும் ஆற்றலும் வீச்சும் வீரியமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் தரிசனம் பெற்று அவர்கள் ஆத்ம தரிசனம் அடைய முடிகிறது என்று சொன்னால் அந்த மனுஷன் கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் குவாலிபிகேஷன் ஆஃப் ஸ்தபதிஸ் இது வந்து கான்செப்டுவல் ஆர்கிடெக்சர் பற்றி விரிவாக சொல்லல மிக சுருக்கமாக சொல்கிறேன் the concept is a supreme God from the concept of dhyanam இதுதான் கான்செப்ட் தெரியுது அதுக்காக தியானத்துக்கு போறோம் தியானத்துல போற சமயத்துல it is manifold intuition synthesises with the concept and inspiration it is inspiration and the intuition leads to the dhyana it is going to the understanding it is called kalpa and பூ from understanding there are two kinds of understanding one is a lower level of understanding and another one is a higher level of understanding according to indian philosophy the lower level of intelligence is nothing but the pure rational, empirical. Is to go never beyond the point of the mind. But the higher level of understanding, it is always a conscious one. It leads to the supraconscious level. And that level, it have the intellectual reflex, that is impulse and response, and which are uh, and intellectual discrimination, viveka, identity with the pure self, not determined by the maya. So that is called the higher level of intelligence. The higher level of intelligence leads to the judgment, drishti, that is a vision, it is a judgment. The judgment leads to the assured experience. The drishti. ನಮ್ಮ ಜಯಚಂದ್ರನ್ ಸಣ್ಣ ದೃಷ್ಟಿ ಅಂದ ದೃಷ್ಟಿ அஷ்யூர்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இப்படித்தான் இருக்கும் அதனாலதான் நாங்க அடிக்கடி கோடு போட மாட்டோம் விஸ்வகர்ம சம்பிரதாயத்துல டிராயிங் பண்றதா இருந்தா அடிக்கடி கோடு ஒரே கோடு தான் ரப்பரை வச்சு அடைக்கிற வேலையெல்லாம் இல்ல ஒரு ஆர்கிடெக்சர் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தியான மண்டபம் என்னுடைய பார்வைக்கு என்னோட வந்தது அப்ப அந்த ஆர்கிடெக்ட் ஒரு மிகப்பெரிய ஃபைல் கொடுத்தாரு ஒரு நூறு பக்கம் இருக்கும் இதுதான் சார் பிளான் அப்படின்னாரு நீங்க எப்படி சார் போடவும் எனக்கு ஏ ஃபோர் ஷீட் ஒன்று போதும் அப்படின்ட்டு அதுக்கு மேல தேவையே இல்லை so if you are clear in our mind it shares leads to the assured experience it leads to the supreme God அப்ப என்ன பண்ணுவோம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து டெம்பிள்ஸ் அண்ட் ஐகானோகிராஃபி வரும் இந்த ஐகானோகிராஃபில இருந்து திரும்ப சுப்ரீம் காடு கிட்டப்படி ஒரு cyclic it is called conceptual architecture is modern terminology a cosmic creation Swarnamalya இருக்காங்க ஜெயச்சந்திரன் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் interesting subject according to Mayamata all things are defined by their dimensions சர்வம் மானேன நிச்சிதம் சர்வம் மானேன நிச்சிதம் எல்லாமே ஒரு அளவுகளால் உருவாக்கப்பட்டவை நம்மளும் ஹியூமன் பாயும் ஹியூமன் பாடியும் அப்படிதான் அப்நார்மலா இருந்தால் அதுக்கு வேற சேலஞ்சடு சர்வம் மானேன நிச்சிதம் an atom which can be perceived by the vision of yogis சரி இந்த கோவில் கட்டுறதுக்கு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா இப்போ கான்செப்டுவல் லெவல்லேருந்து இப்போ கட்ட போகிறோம் கட்ட போகிற கோவிலுக்கு அளவு வேணும் இந்த அளவு எங்கேருந்து கிரியேட் ஆகுது பரமாணு கண்ணுக்கு தெரியாத பரமாணு இந்த பரமாணுவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்ன பரமானுதி புரோக்தம் யோகி திருஷ்டி கோச்சரா யோகிகளின் கண்களுக்கு மட்டுமே புலனாகின்ற அணுக்கள் இருக்கிறதே அதுதான் அடிப்படை அழகு ஒரு கோயிலுக்கு யோகிகளின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் அது யோகி நாம் கோச்சரா அப்படி தெரியக்கூடிய எட்டு பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு ரேணு எட்டு ரேணு சேர்ந்தது ஒரு வாலாக்கிரா வாலாக்கிரன்னு ஒரு பசுங்கன்றியினுடைய வால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இல்ல அன்று பிறந்த வெள்ளை நிறமுடைய பசுமாட்டினுடைய கன்றினுடைய வாளினுடைய முனையில இருக்கிற ஒரு முடி வாழாக்கிறன்னு அதுக்குதான் அர்த்தம் அன்று பிறந்த பசுங்கன்று அப்புறம் அது மாதிரி எட்டு ஹேர்வித் இஸ் லிக்ஷா ஈரு எட்டு ஈரு சேர்ந்தது ஒரு பேன் எட்டு பேன் சேர்ந்தது ஒரு எவை எட்டு எவை சேர்ந்தது ஒரு மானாங்குளம் பனிரெண்டு மானாங்குளம் சேர்ந்தது ஒரு விதஸ்தி பன்னெண்டு விதஸ்தி சேர்ந்தது ஒரு ஹஸ்தா ரெண்டு இருபத்தைந்து அங்குளம் கொண்டது ஒரு பிரஜாபத்தியம் அநேகமாக கோயில்கள் எல்லாம் இந்த பிரஜாபத்தியத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டவை இன்னைக்கு போடுற ஸ்கேலு உபயோகப்படாது கோவிலுக்கு நிச்சயமா உபயோகப்படாது இப்ப ரேணு அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல இந்த பரமாணு திருஷ்டிகோ யோகினாம் திருஷ்டிகோச்சரா யோகிகளின் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப நான் கோவில் கட்ட போறவர் எல்லாருமா யோகியா இருக்க முடியுமா அப்பன்னா முதல் முதலில் கண்களுக்கு தெரிய விசிபிளான ஒரு யூனிட் வருது அது என்னன்னா ரேணு ஒரு ரேணு அப்ப ரேணுனா என்ன ரேணுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு ஒன்னு illuminating beam illuminating beam of light இன்னொன்னு டஸ்ட் ரிக்வேதத்துல பத்தாவது மண்டலம் எழுபத்தி இரண்டாவது சுத்தத்தில் ஆறாவது ரிக் பேசுகிறது O God when you stood firm there in the flood each and in linked with other there as it were from the feet of dancer நிருத்தியம் அரோசிய ஸ்டார்ப் and intense radiation and dust இந்த சுத்தத்தில் கடவுள்கள் டான்ஸ் ஆடுறாங்க நிருத்தியம் பண்றாங்க அவ்வாறு நிறுத்தியம் பண்ணுகின்ற பொழுது ஒரு டஸ்ட் வருது ஒரு இலுமினேஷன் ஒரு மிகப்பெரிய ஒளி கிளம்புது அந்த ஒளி கிளம்புறதோட ஒரு டஸ்டும் தெரியுது அதுதான் விசிபிள் பார்ட் அதுதான் தேர்த்துளி அல்லது ரதத்துளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஒரு டஸ்ட் இதுதான் விசிபிள் ஃபார்ம் இதுக்கு வந்து நாட்டியம் ரேணு சில்பத்தினுடைய பேசிக் யூனிட் இது மூணு சேர்ந்து வரக்கூடிய சூக்தம் இது ரிக்வேதத்திலே இருக்கிறது நெக்ஸ்ட் அடுத்தது எவை அடுத்தபடியே பார்க்கக்கூடியது அங்குலம் என்பது இந்த அங்குலம் என்பது அந்தந்த பகுதிகளிலே விளையக்கூடிய நெல்லின் அளவை கொண்டு எட்டு நெல் சேர்ந்தது ஒரு அங்குளம் என்பதாக எடுக்கப்படும் நெல்லினுடைய அளவு முதல்ல சொன்ன முனிகளினுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய அணு அதற்கு அடுத்தாற் போல தெரியக்கூடிய ரத தொலி ரேணு அதற்கு அடுத்தாற் போல தெரியக்கூடியது இந்த நெல் இந்த நெல்லை கொண்டுதான் மாதிரி கிரவுண்ட் பிளான் போடணும் நெக்ஸ்ட் இந்த நெல் கூட எவா என்பது மிகவும் பவித்திரமானது நம்ம வீட்டில் அக்ஷத போறோம் இல்லையா அக்ஷத போறது எவான்னு பேர் அது வேதத்தில் எவான்னு தான் சொல்லுது அது மிகவும் பவித்திரமானது அதனாலதான் அது அக்ஷதையா மேல போடுறோம் அதுவும் சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய நெல் மிகவும் உத்தமமானது இப்ப இந்த இடத்துல இந்த நெல்லை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் நம்முடைய ரிஷிகள் அளவுகளுக்காக நெல்லை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் வானம் என்பது father principle it is unmanifested immortal source அந்த சோர்ஸ்லேருந்து வருது மேல வானம் என்கின்ற தந்தை அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி மற்ற கிரகங்களிலே இருந்து வரக்கூடிய ஒளிகள் மழை இதெல்லாம் சேர்ந்து பூமி என்கின்ற தாயின் மீது படுகிறது அந்த பூமி தாயின் மீது படுகின்ற பொழுது அந்த பூமி தாய் தன்னுடைய கர்ப்பத்திலே இருந்து கொடுக்கதுதான் நெல் அந்த நெல்லை தான் நம்ம ஸ்கேலா யூஸ் பண்றோம் ஸ்கேல்ல ரெண்டு விதமான ஸ்கேல் இருக்கு மகாபலிபுரம் உள்ள கோயில்லாம் வந்து மானாங்குளம் மாத்திராங்குளம் என்று இரண்டு அங்குளங்கள் இருக்கின்றன மானாங்குளம் என்பது அனைத்து மக்களுக்கமாக கட்டப்படக்கூடிய கோயிலுக்கு எடுக்கக்கூடிய அடிப்படை அழகு பரார்த்த பூஜை பரார்த்தம் எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக அங்கே விளையக்கூடிய நெல்லை எடுத்து பண்றது பரார்த்தம் ஆத்மார்த்தம் என்றால் தனக்கு தானே கட்டிக்கொள்வது ஒரு கோயில் என்னுடைய பர்சனல் பூஜைக்காக வேணும் அப்படிங்கிற பொழுது அது மாதிரி கட்டக்கூடியது மாத்ராங்குளம் என்று பெயர் இந்த மாத்திராங்குளம் என்பது கூட ஒரு விரிவான தத்துவ பின்புலமுடையது மிக விரிவான ஆன்மீக பின்புலமுடையது அது வந்து அஸ்வாமிக சூக்தம் என்பது முதல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி நாலாவது சூக்தம் இட் இஸ் மோஸ்ட் பசலிங் இந்த சூக்தத்தை அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள இயலாது மிகவும் தத்துவ கருத்துக்கள் மிக கடுமையான கருத்துக்களும் the origin of the cosmic என்பதை பற்றியும் இது பேசுகிறது அதிலே அதை பற்றி விரிவாக சொல்லிடுறேன் விரிவா இல்ல ஒரு பிரீஃபா ஒரு கோடிங் மாதிரி சொல்லி பரபிரமம் என்பது இந்த யூனிவர்சலுக்கும் ஒரு சாதாரண மனுஷன் immortal and mortal it is a common um it is a Parabrahmam அப்ப இம்மாற்றலா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சுவாகா அர்ப்பணிக்கிறோம் அப்ப சுவாகாங்கிறது நாம கொடுக்கறது இல்ல அப்புறம் இத்தம் நவமானு சொல்லுவோம் நாம கொடுக்கறது இல்ல பகவானுக்கு இட் இஸ் கோயிங் பேக் எந்த பொருள்கள் எல்லாம் வந்ததோ அதெல்லாம் மதர் அவர்கிட்டயே போகுது அது மாதிரி வரப்பா it is pure energy central force vibrating disintegrating it is called Amrita உன்ன ஒண்ணு மாற்றல் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஸ்வதா சுதாங்கிற வார்த்தை தர்ப்பணம் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் சுதானவஸ் தர்ப்பயாமி சுதானவஸ் தர்ப்பயாமி சுதானவஸ் தர்ப்பயாமினா என்ன it is a generation by generation the prana is continuing நம்ம தாத்தா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அப்பா மூச்சு விட்டாரு அவங்க ரெண்டு பேரும் மூச்சு விட்டாங்க கூட பரவாயில்ல நம்ம மூச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு அப்புறம் பல தலைமுறைகளுக்கு இப்படி வரும் அதுதான் ஸ்வதா ஸ்வதாங்கிறது அதுதான் இட் இஸ் கண்டினியூஸ் த பிராணம் சோ இந்த பக்கம் பார்த்தாக்கா இம்மாற்றல் என்பது மானாங்குளத்தையும் இந்த பக்கம் மாற்றல் என்பது எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட நபரினுடைய கையளவு அல்லது உயரத்தை கொண்டு கோவில்கள் கட்டப்படுகின்றன நெல்லிலேந்து எடுத்தா பரார்த்தம் ஒரு தனி மனிதனுடைய அளவுலேருந்து எடுத்தாக்கா அது ஆத்மார்த்தம் அது ரெண்டுக்குமே வேதத்திலே இருந்துதான் எடுக்கப்பட்டது இது spiritual diagram of a temple plan அது தஞ்சை பெருங்கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது மகாபலிபுரமாக இருந்தாலும் சரி இது ஸ்பிரிச்சுவல் டயக்ராம் இந்த டயக்ராம் போட்டு தான் பண்ணுவாங்க கோவில்ல இப்ப நாற்பது வருஷமா மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இந்திய கோவில்களினுடைய கட்டுமானத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை பற்றி அமெரிக்கா பிரான்ஸ் இங்கெல்லாம் நடக்குது இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் என்று சொன்னால் ஒன்னு அமெரிக்கன் இன்ஸ்டியூட் போகணும் இல்லைன்னா பிரெஞ்சு இன்ஸ்டியூட் போகணும் அதான் நிலைமை அதுதான் அதுக்காக தான் சுவாமிநாதன் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அல்லது தமிழ் பாரம்பரியம் இதான் பண்ணுது நிச்சயம் இதுதான் நடக்க போகுது இப்ப எனக்கு போட்டோ வேணும்னா அமெரிக்கன் இன்ஸ்டியூட் இல்லை பிரெஞ்சு இன்ஸ்டியூட் தான் வேற கதி மோட்சமே ஒன்றும் இல்லை ஆனா நாற்பது ஆண்டுகளாக அவர்கள் நடத்தக்கூடிய ஆராய்ச்சி நாற்பது நிமிஷங்களை தட்டி விட்டலாம் நாற்பது வருஷம் அந்த ஆராய்ச்சியில சப்ஸ்டன்ஸே இல்ல ஒரு ராங் கான்செப்ட்ல பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுல கோயில்கள்ல ஏன் போறீங்க கோயில எப்படி நுழையணும் இதுதான் கோவிலோட என்டையர் பிளான் இதுதான் அது பத்து ஏக்கர்ல இருக்கிற கோவிலா இருந்தாலும் சரி நூறு ஏக்கர்ல இருக்கிற கோவிலா இருந்தாலும் இதுதான் அடிப்படை இதை நாங்கள் கட்டம் கட்டமாக பதம் என்று சொல்லுவோம் பதம் பதமாக பிரிக்கிறோம் பதம் என்றால் சீட் இந்த படத்துக்கு பேரு பரமசாயி பதம் பரம என்கின்ற சொல்லுக்கு ரிமோட்டஸ்ட் எங்கேயோ இருக்கிறார் ஒருத்தர் சாயி பரமசாயி வைகுந்தத்திலே இருக்கிறான் அவன் பரமசாயி அந்த பரமசாயி நேரடியாக இங்கே வருகிறான் அதனால இதற்கு பேர் பரமசாயி பதம் பகவான நேரா கிரவுண்ட் பிளான்ல ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்ல கொண்டது அது அப்டிராக்ட் இல்ல கடவுள் it is his formless unmanifested is undefined but we are our rishis and munis defined. We bring him to manifest அதுதான் நம்ம கோயில் அதனாலதான் கோயிலுக்கு போறப்ப முதல்லயே தொட்டு கும்பிடுறது கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே செருப்பு எங்க ஜாக்கிரதையா போடலாம்னு பார்க்காத போன உடனே நிலவாசப்படிய தொட்டு கும்புறது என்ன இஸ் பரம புருஷன் அங்கே உறைந்து கிடக்கிறான் பரம புருஷன் அங்கே விழித்து கொண்டிருக்கிறான் பரம புருஷன் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அதுக்காகத்தான் போறான் இந்த இடத்துல நாம் அதை கட்டம் கட்டமாக பிரித்து வைத்திருக்கிறோம் இதுல ஒவ்வொரு கட்டமும் அதற்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தோட இன்டராக்ட் பண்ணும் அப்புறம் ஒன்னொரு கட்டமும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைய கட்டங்களோட இது ஹைலி டெக்னிக்கல் பட் இருந்தாலும் சொல்றேன் பக்கத்தில் உள்ள கட்டத்தோட இன்டராக்ட் பண்ணும் அப்புறம் எல்லா கட்டமும் சென்டரோட இன்டராக்ட் பண்ணும் அப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஃபீல்டு ஒரு வெப்புக்குள்ள போய் போறீங்க அதுக்குள்ள என்டர் பண்றீங்க it is a spiritual web அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மையம் அங்கே இருக்கிறது கோயில் என்பது ஆன்மீகத்தினுடைய அமைப்பு ஆன்மீகத்தினுடைய கரு அந்த கருக்குள்ளார நீங்க உள்ளுக்குள்ள போய் நுழையிறீங்க அது மாதிரி நுழைகின்ற பொழுதுதான் நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படும் கோயிலுக்கு போனா பொறுமையா போகணும் மெதுவா நடந்து போகணும் ஏன்னா இந்த பதங்களில் ஒவ்வொன்றிலும் தேவதைகள் இருக்கின்றன கோவிலினுடைய எந்த பக்கத்திலே போனாலும் அங்கே ஒரு தேவதை இருக்கிறது அந்த தேவதைக்கும் கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய பகவானுக்குமான நேரடியான இணைப்பை எப்படி செய்ய வேண்டும் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன அதன்படி அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதங்கள் நான் போட்டபடி தான் போட்டிருப்பாங்க அதுல சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்திலேருந்து நேர போட்டுங்கன்னா இந்த பக்கம் கோமுகம் இருக்கும் வடக்கு பக்கத்திலே அல்லது கிழக்கு பக்கத்திலே கோமுகம் இருக்கும் நம்ம தீர்த்தத்தை எடுத்து இது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் இது ஒரு திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய டெம்பிள் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இதற்கு பெயர் உப்பபீடம் என்று பெயர் சிங்கப்பூர் விஜய்க்கு ரொம்ப அழகா தெரியும் நிறைய உபபீடம் அதிஷ்டானம் எல்லாம் பார்த்திருக்காரு அவர் இது உபபீடம் அதற்கு மேலே அதிஷ்டானம் இதற்கு பெயர் பதவர்க்கம் என்று பெயர் அல்லது தூண் அதற்கு மேலே இந்த பகுதிக்கு வந்து பிரஸ்தரம் என்று பெயர் அப்புறம் வந்து விமானம் வந்துடும் இந்த கோவில் என்பதே ஒரு காஸ்மிக் புருஷன் மகா புருஷன் என்பதாகத்தான் அர்த்தம் இருந்தாலும் கூரைக்கு மேல பிரஸ்தரத்துக்கு மேல உள்ளது விமானம் என்று சொல்லப்படும் ஒரு விஷயத்தை பாருங்க இந்த பரமசாயி அந்த பகவான் பரம புருஷன் அப்படியே மேலேருந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நேர வரும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கம் மையம் என்று சொன்ன அந்த மையத்து மேல படும் இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படியே நேரம் அந்த பக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன நான் கிரவுண்ட் பிளான்ல பரமசாகி போட்டேன் கிரவுண்ட் பிளான்ல சென்டர் காமிச்சேன் உங்களுக்கு அப்ப இது கிரவுண்ட் பிளான்ல இல்லையே இது கிரவுண்டுக்கு மேல எல்லாம் இருக்கு அப்ப கிரவுண்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா கிரவுண்ட்ல பூஜை போடுறப்ப இந்த இடத்துல இருக்கும் இந்த மையம் முதல் முதலில் வைக்கப்படுகின்ற மைய புள்ளி இருக்கிறது அல்லவா அந்த புள்ளி விரிவடைகிறது மேலும் கீடுமாக விரிவடைகிறது பக்கவாட்டிலே விரிவடைகிறது திசைகள் எங்கும் விரிவடைகிறது அது ஒரு சக்தி அது ஒரு பீடம் அது ஒரு ஆதாரம் அது ஒரு தளம் அது பிருத்திவி அப்படியே எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே போகும் அது சோ அந்த இடத்துக்கு கீழே அஸ்திவாரத்துக்கு கீழே ஒரு மைய புள்ளி இருக்கும் அந்த மைய புள்ளியினுடைய பெயர் கர்ப்பபிந்து ரொம்ப கீழே இருக்கும் ரொம்ப ரிமோட்டா இருக்கும் கீழே மேல ஸ்பேஸ்ல வந்து காஸ்மிக் புருஷன் எப்படி இருக்காரோ அதே போல கீழே ஒரு இடத்துல இருக்கும் அதற்கு பேர் கர்ப்பபிந்து என்று பெயர் அந்த கர்ப்பபிந்துக்கு இப்படிதான் கல் எடுக்கணும் இது ரொம்ப மேல அடிக்கிருக்கேன் ரொம்ப கீழே போகும் அது அப்ப முதல் முதலிலே வைக்கக்கூடிய பிரதம இஷ்டி அதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா it is looks towards the centre கர்ப்ப பிந்துவை நோக்கி இருக்கும் உள்ளுக்குள்ள கண்ணுக்கு புலனாகாத அடியில ஒரு ஒரு கல்லும் it's orient towards the centre அது மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பபிந்துல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே மேல வருது காஸ்மிக்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே மேல வருது இது ரெண்டுமாக பகவான் இடத்திலே போய் பகவானுடைய மைய புள்ளிக்கு போகுது அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணும் அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது அந்த சக்தி அனைத்தும் ஒன்று சேர்ந்து அப்படியே இந்த பக்கமா வரும் இந்த இடத்துல தான் கோமுகம் மேல கீழே ரெண்டு பக்கத்துல இருந்து வரக்கூடிய சக்தி இங்க வரும் அந்த சக்தியில தான் நம்ம தொட்டு தள்ள வச்சுப்போம் இது சொல்லி கொடுத்த பாடம் அல்ல எந்த குழந்தைக்கும் கோயிலுக்கு சின்ன குழந்தை விட்டோம் அது பாட்டும் ஓடும் அது கோமுகம் எடுத்து தள்ள வச்சுப்போம் ஆனா இதற்கு பின்னணி எவ்வளவு பெரிய தத்துவ பின்புலம் இருக்கிறது யோசனை செய்து பாருங்கள் உங்களுடைய குழந்தைகள் கோமுகத்தை தொட்டு தன்னுடைய தலையிலே வைத்துக் கொள்வது என்பது சாமானியமான விஷயம் அல்ல இது கோமுகம் மட்டுமல்ல இது காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இது மாதிரி பண்ணி பண்ணி அவங்களுக்கு பழக்கம் வந்திருக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜியை தூக்கி நம்மளோட தலைன்னு சொல்றோமே தலை என்ன இட் இஸ் ஹையஸ்ட் ஒன் சகசிராதாரம் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை காஸ்மிக் எனர்ஜியை நம்மளுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் அது சகசிராதாரத்தில் வைத்துக் கொள்கிறோம் இது அனிச்சையாக நாம் செய்கிறோம் நம்முடைய குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான வேதத்தினுடைய கருத்தை கலை வடிவமாக்கி கோவில் வடிவமாக்கி அதை சுற்றி வருகிற போது தொட்டு தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தத்துவ ரீதியான காரியம் நமக்கு அனிச்சை செயலாக மாறி இருக்கிறது இதற்கு நாம் எடுத்துக்கொண்ட காலம் மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் ஆயிருக்கு இதுதான் நம்மளுடைய பண்பாடு இதுதான் நம்முடைய பாரம்பரியம் ஒரு ஒரு செயலிலும் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா உள்ளம் வந்து புத்துணர்ச்சியோட இருக்கும் இங்க பாருங்க மகாபலிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்காங்க பாருங்க இது அதிஷ்டானம் கோயிலுடைய அடிப்பீர பகுதி கோவிலினுடைய அடிப்படை கோயில் கட்டுமானத்தினுடைய அடிப்படை it is location supporting factor determination spiritual power அங்க இருக்கு இதுல குறிப்பதான சொல் அதிஷ்டானத்தை குறிப்பதான சொல் அல்லது அதிஷ்டானத்தினுடைய பாகங்கள் வாஜன கம்ப உபான கபோத குமுத கந்த ஜகதி இந்த வார்த்தைகள் தான் அதிஷ்டானத்தினுடைய பாகங்களாக இருக்கின்றன சரி இந்த பாகங்கள்ல என்ன சிறப்பு அம்சம் என்று சொன்னீங்கன்னா இதனுடைய பாகங்கள் குறிக்கக்கூடிய வாஜன கம்ப இவை எல்லாமே ஆடக்கூடியவை கோயிலினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் ஆடக்கூடியவை கம்பன்னா ஆடும் வாஜனம்னா டைனமிக் போர்ஸ் கபோத அப்படின்னா பறக்கும் கபோதன்னா புறா புறா பறக்கும் குமுத நீரிலே இருக்கக்கூடிய தாமரை ஆடிக்கொண்டிருக்கும் அதிஷ்டானம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் கோவில் நல்லா இருக்கும் ஆனா அதிஷ்டானத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது ஆடல் என்பது ரித்தம் ஒரு லயத்தை குறிப்பது பகவான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய ஆட்டம் தான் இங்கே உள்ளேயும் ஆடப் போகிறது அது எவ்வளவு லயத்தோடு இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு லயத்தோடு தான் இந்த அதிஷ்டானத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் சில்ப சாஸ்திரங்கள் மிக அருமையான சொற்களை வேதங்களிலே இருந்து எடுத்து சொல்லி இருக்கின்றன இந்த அதிஷ்டானத்துக்கு பின்னாடி எப்படி வேதத்திலிருந்து வந்தது இந்த சொற்கள் விசகர்ம சூக்தத்துல பத்தாவது ரிக்வேதம் பத்தாவது மண்டலம் எண்பத்தி ஒன்னாவது சூக்தம் அதுல இரண்டாவது வரியில ரெண்டு வரும் அதிஷ்டான ஆரம்பன என்ற இரண்டு வார்த்தைகள் வருகின்றன இந்த அதிஷ்டான என்கிறது பிளேஸ் லொகேஷன் வச்சுக்கலாம் இது ஆரம்பனங்கிறது மேட்டர் ஆ பிராணன் பிராணனும் மேட்டரும் ஒன்று சேர்ந்து அதனால் விளையக்கூடியது அதிஷ்டானம் என்பதை குறிக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இது ரொம்ப deep philosophy I want just I introduce you to the Vedic terminologies how they are utilised in the temples next இப்போ இது பார்த்துட்டீங்க இது அதிஷ்டானம் இது தூண் இது வந்து பிரஸ்தரம் என்று சொல்லக்கூடியது பிரஸ்தரம்னா கூரை கூரைக்கு வெளியில இப்படி நீட்டி இருப்பேன் கேண்டிலிவர் நெக்ஸ்ட் இது சாளுக்கியா கோயிலில் உள்ளக்கூடிய கேண்டிலிவர் செக்ஷன் டிராயிங் இது பாத்துக்கிட்டீங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இது எவ்வளவு தூரம் நீட்டி இருக்குங்கிறத பார்த்து இது ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய கொடுங்கை அல்லது பிரஸ்தரம் அல்லது கூரை அல்லது கேண்டிலிவர் சரி இதுக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்காங்க இந்த கூரை எப்படி அமைக்க இந்த வார்த்தை விஸ்வகர்ம மரபில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தனி வக்காபுலரி உண்டு அது அநேகமாக அழிந்து போய்விட்டது எங்க குடும்பத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் கலைச்சொற்கள் வைத்திருக்கிறோம் கோவில் கட்டுமானத்தை பற்றி பத்தாயிரம் கலைச்சொற்கள் அந்த கலைச்சொற்கள் எங்குமே கிடையாது வேற இடத்துல கிடையாது அதுல இருந்து ஒரே எல்லா கலைச்சொல்லையும் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை ஏன்னா என் தந்தை என்னிடத்தில் அவருடைய மகன் என்பதற்கு காரணத்தினாலே சொன்னார் அந்த ஒரு காரணத்தினால தான் சொன்னார் அதனால நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை மாறாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விக்க பிரஸ்தர் பிரஸ்தரம் என்கின்ற வார்த்தை சில்ப சாஸ்திரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் விக்க பிரஸ்தரம் என்கின்ற வார்த்தை இல்லை விக்க என்றா is classical Sanskrit it says is male elephant of twenty years இருபது வயதுடைய ஆண் யானை ஆனா எங்க குடும்பத்தில் இதை மாத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க பதினாறு வயதுடைய பெண் யானை விற்கன்னு அதான் அர்த்தம் இந்த பெண் யானைக்கும் இந்த கூரைக்கும் என்ன சம்பந்தம் என்னுடைய தந்தையார் சொன்னார் இந்த பதினாறு வயதுடைய பெண் யானை கர்ப்பமாக இருக்கிறது it is advanced stage of pregnancy அது மாதிரி இருக்கின்ற பொழுது இந்த கோவில் ஓரமாக வருகிறது என்று வைத்துக்கொள் அது மாதிரி வருதுன்னா அது இந்த ஓரத்தில் ஒதுங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்குது மழை பெய்யணும் மழை பெஞ்ச உடனே இந்த யானை மம்மல்ஸுங்கிறதுனால வயிற்றுல குட்டி இருக்குங்கிறதுனால வேகமா அப்ரோச் பண்ணி எங்கேயாவது மழை இல்லாத இடத்துல நிற்போம் அப்படின்ட்டு வரணும் அது மாதிரி நிற்கின்ற பொழுது அந்த யானை மழையினுடைய சாரல் பட்டு அந்த யானை நினையக்கூடாது இதுதான் இதனுடைய லட்சணம் அதுக்கு பேர் தான் விக்க பிரஸ்தரம் பிரஸ்தரம் தெரியும் பிரஸ்தரங்கிறது சொல்லி கொடுத்துட்டாச்சு முன்னாடியே இந்த பிரஸ்தரத்தை பத்தொன்பது பாகங்களாக பிரிக்க வேண்டும் அல்லது இருபத்தி நான்கு பாகங்களாக பிரிக்க வேண்டும் பூதவரி இதெல்லாம் வரும் மேல பாத்தீங்கன்னா பூதமெல்லாம் இருக்கும் ஆனால் விக்க பிரசர் நெக்ஸ்ட் பாத்தீங்களா இந்த கேண்டிலிவர் ரொம்ப பெருசா இருக்கும் இது பன்னெண்டு அடி இருக்கு பன்னெண்டு அடிக்கு கேன்லிவர் போனோம்னா பெரிய செக்டர் இன்ஜினியரை பார்க்கணும் நம்ம இது பன்னெண்டு அடி இருக்கும் நெக்ஸ்ட் புரியுதுங்களா இப்ப இந்த யானை இந்த பக்கம் போய் நின்றுச்சுன்னா இது பெண் யானை தான் நின்றுச்சுன்னா இது நினையக்கூடாது அந்த மாதிரி நீட்டணும் அதுதான் என்னுடைய லட்சணமாக குறிப்பிடப்படும் அடுத்தாப்புல யூப என்கின்ற கான்செப்ட் இந்த யூபம் என்பது புருஷ சூக்தத்திலே சொல்லப்படுகிற புருஷன் அதர்வ வேதத்திலே சொல்லக்கூடிய ஸ்கம்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் யூப என்று யூபம் நாட்ட என்றெல்லாம் சொல்லுவோம் யூப என்ன காஸ்மிக் சென்ட்ரல் ஆக்சிஸ் பரம புருஷன் அவன் தான் ஏனென்றால் அவரிடம் இருந்தே அனைத்து பிரபஞ்சம் சிருஷ்டியும் உற்பத்தி ஆகிறது பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது புருஷ சுத்தம் அதர்வ வேதத்துல ஸ்தம்ப சூக்தம் வாஸ்து சூத்ரோபனிஷத் என்கின்ற விஸ்வகர்ம மரபு நூல் சொல்கிறது yupa is this light circular is the head the actions are of proportionate shaping in a straight line that is in the yupa pillar the yupa is the very creator Vishwakarman it is the symbol of cosmic Purusha யூபம்னா ஒரு நீட்டமா இருக்கக்கூடிய தூணு அந்த தூணின் முனையில ஒரு வளவு இருக்கணும் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதுதான் யூப புருஷன் நெக்ஸ்ட் இந்த யூபத்தை பத்தி தமிழ் சங்க இலக்கியங்கள் பேசுகின்ற பொழுதுதான் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது புறநானூரிலே பருதி உருவின் பல்புடை புரிசை எருவை நுகர்ச்சி யூப நெடுந்தூன் வேத வேள்வி தொழில் முடித்ததும் இந்த இடத்துல பருதி உருவின் என்பது கழுகு சுப்பர்ண சுபன்னா கருடனை போன்ற அது மாதிரி அமைத்த பொழுது அவர்கள் யூப நெடுந்தூன் என்று சொன்னார்கள் இந்த யூப என்கிற சமஸ்கிருத சொல் வேதத்திலே வருகின்ற இந்த சொல் எப்படி இந்த கவிஞன் கையாண்டான் என்பதிலே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனெனில் யூப என்பதை நெடுந்தூன் என்றே அழைக்கலாம் ஆனாலும் கூட அந்த கவிஞனுக்கு சரிவர வளர்ச்சி ஏற்படவில்லை பத்தல நெடுந்தூன் என்று சொல்வது பத்தாதுன்னு தோணுகிறது அதனால அவர் என்ன பண்ணுகிறா வேதத்திலே சொன்ன அதே சொல் யூபன் நெடுந்தூன் என்று கூடுகிறா அப்புறம் இன்னொன்னு யூபம் நட்ட வியன்களம் பலவன் இந்த இடத்துல நெடுந்தூன் என்பது வல்ல மாறாக யூபம் என்பது நேரா வந்துருச்சு யூப என்கின்ற சொல்லினுடைய தாது யூபியா யூ என்பதிலே இருந்து ஆரம்பிக்கும் யூனா இட் இஸ் கலெக்ஷன் சேகரித்தல் என்கின்ற பொருளை கொடுக்கும் உதாரணம் பார்க்கலாம் கல்யாண வீட்டில் முதல்ல பந்தக்கால் நடுறோம் அது யூபா பந்தக்கால் என்ன அது யூனிவர்சல் சென்ட்ரல் ஆக்சிஸ் பரமபுருஷன் இங்கே இருக்கிறார் முக்கியமான விஷயம் நடக்கிற போது நீ அருகில் இருப்பாய் உன் சமீபத்திலே நான் இருக்கிறேன் என்பதனால அந்த பந்தக்கால் நடுறோம் திருமணத்துல முதல் எடுத்த உடனே ஒரு பந்த அங்க உள்ளுக்குள்ள முகூர்த்த கால் நடுகிறோம் அந்த முகூர்த்த கால் என்ன அது யூப அது பரமபுருஷன் அவர் தான் பரம வியாபியாக இருக்கக்கூடிய அவருக்கு அருகிலே நான் இருந்து செய்கிறேன் என்பதுதான் காரணம் சில்பரத்ன கோஷா என்ன சொல்கிறது இந்த யூபத்தை செய்பவனை பற்றி சொல்கிறது the yupa should be installed with devotion by Vishwakarman the chief architect chief architect தான் யூபத்தை செய்ய வேண்டும் the yupa symbolises all creation and the head of support of the universe வேதத்தில் சொன்ன அதே கருத்தை சில்பரத்ன கோஷம் பேசுகிறது இந்த யூபத்தை பாத்தீங்களா யூப நெடுந்தூன் எங்க இருக்குன்னாக்கா யூப நெடுந்தூன் மகாபலிபுரத்துல இருக்கு இதுதான் இது என்ன டிசைன் அப்படின்னு பார்த்தாக்க இதுதான் யூப நெடுந்தூண் ஆனால் யூப நெடுந்தூண் குழந்தைக்கு அருகில இருக்கிற ஒரு கோவில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா யூப புருஷ புருஷன் என்பதனால இதுக்கு டெக்கரேஷன் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ இந்த பக்கத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டானம் இது கோஷ்டம் அல்ல இது கோஷ்டத்தில் வைக்கல மாறாக ஒரு சுவற்றிலே வைத்திருக்கிறார்கள் அதனால அதுக்கு வந்து ஒரு தனியான விசேஷ தன்மையான அதிஷ்டானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் யூ பண்ணிடும் நமக்கு வீட்டில எல்லாம் சொல்லுவோம்ல தூணை உதைக்க கூடாதுமாங்க இல்லையா சின்ன குழந்தைகளை மெட்ராஸ்ல சொல்றீங்களா மறந்து போயிருப்பீங்க குழந்தைகளை தூணை வதைக்க கூடாதுமாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அது பரமபுருஷன் என்பது இன்னொன்று நரசிம்மர் உள்ளுக்குள்ள இருக்காருங்கிறதுனால இதுதான் பேதி கான்செப்டை நம்ம வீட்லயும் வச்சுட்டு யாராவது போர் அடிச்சதுன்னா கையை தூக்கிடுங்க நிறுத்திடுவேன் கடவுளை வந்து மூன்று விதமாக செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் பேசுகின்றன ஒன்று Chitra and another one is a and another one one Chitrabhasa. சித்திரம் என்பது த்ரீ டைமென்ஷனல் முப்பு பரிமாண முறை மூன்று பக்கம் பரிமாணம் உள்ளது அதற்கு பேர் சித்திரம் என்று பெயர் சித்ரார்த்த அதுல பாதி அர்த்த சித்திர அர்த்த பாதி அது என்ன புடைப்பு சிற்பங்கள் ரிலீஃப் பேனல்ஸ் அதுக்கு அடுத்தாப்புல சித்திர ஆபாசா ஆபாசா என்றால் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவது ஆபாசங்கிறதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது அது டூ டைமென்ஷன் பேப்பர்ல வரைகிறது செவுத்துல வரைகிறதுக்கெல்லாம் ஆபாசம் தான் விஸ்வகர்ம மரபு ஓவியம் இதுதான் விஸ்வகர்ம மரபு ஓவியம்ங்கிறது இதுதான் இது it is one of the rarest thing அநேகமாக முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கு திருமணம் நம்ம அதை புதுப்பிக்கணும் இந்த ஓவியம் மரபு ஓவியம் இதை வந்து வரைவதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் மூன்று நிமிடங்களுக்கு குறைவு மூன்று நிமிடங்களுக்கு குறைவு ஓவியங்கள்ல ரெண்டு வகை உண்டு வெறும் ஓவியரா இருக்கிற ஒரு படம் வரைகிறதுக்கும் ஒரு சிற்பி ஒரு ஓவியத்தை வரைவதற்கும் பெரிய டிஃபரன்ஸ் உண்டு வாஸ்ட் டிஃபரன்ஸ் ஏன்னா ஒரு சிற்பி வரைகின்ற பொழுது அவர் எந்த இடத்துல ஆழமா இருக்கணும் எந்த இடத்துல உயரமா தூக்கி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அதையெல்லாம் கூட தன்னுடைய ஸ்கெட்சில கொண்டு வரணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கல்லிலே செய்வதாக இருந்தால் இது தனியா நிக்காது இந்த ஆயுதங்கள் ரெண்டும் தனியா நிக்காது இத படம் தானே வரைஞ்சாரு படம் வரைகிறப்ப இது கல்லில் கூட செய்யப்படலாம் என்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல ஒரு சேனல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு rough drawing very rough drawing ஆனா அதுல இவ்வளவு டீடைல்ஸ் அந்த முகத்தினுடைய சிரிப்பு அழகு நம்ம ரெகனைஸ் பண்ணவே இல்லையே எல்லாரும் விட்டுட்டமே ரெகனைஸ் பண்ணவே இல்லை இந்த மரபு எங்கே போயிற்று இந்த சிந்தனை எங்கே போயிற்று அந்த கையிலே இருந்த வேகமும் துடிப்பும் உணர்வும் எங்கே போயிற்று இதுக்கு சமுதாயம் காரணமா அல்லது நான் சார்ந்த சமூகம் காரணமா என்று எனக்கு தெரியவில்லை அதான் கேள்வி இட் இஸ் அ பசல் இது ஒரு அருமையான மரபு அற்புதமான மரபு ஆனா இதெல்லாம் என்னைக்குமே வந்து ஒரு கல்கிலேயோ ஆனந்த உடலையோ கூதத்திலேயோ வந்ததில்லை இதை பற்றி பேசப்படவே இல்லை பேசப்படவே இல்லை ஒரு இடத்துல பேசியிருக்கேன் நம்ம மகாபலிபுரம் சைட் செமினார்ல பேசணும் முதல் முறையா பேச இப்ப த்ரீ டைமென்ஷன் இதுதான் சித்ரா சித்திரனா எலுமினேஷன் இது வந்து ஒரு புல் இது வேதி கான்செப்ட் ஒரு விக்கிரகம் செய்யணும்னா நானூறு அளவுகள் தேவைப்படும் நானூறு அளவுகள் தேவைப்படும் இது ஒரு ரிஷபம் ரிஷபத்தை செய்யறதுக்கு இவ்வளவு அளவுகள் வேணும் அப்ப இதுக்கு நான் எங்க இது பதினாறு அங்குலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறு அங்குலம்னா என்ன மானாங்குலமா மாத்திராங்குலமா எங்க அப்படின்னு சொன்னா இந்த அங்குலம் கடவுளினுடைய மூல கருவறையிலே இருக்கக்கூடிய கடவுளினுடைய உருவத்திலே இருந்து எடுக்கப்பட்டது இப்ப இங்க இருக்கிற நந்திக்கும் அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் இடையான இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மித்தாலஜி இல்லை அது செய்யப்பட்ட விதமே தொடர்பு படுத்தி செய்யப்பட்டது அங்க இருக்கிற கடவுளுக்கும் இங்க இருக்கிற நந்திக்கும் தொடர்பு உண்டு அளவு ரீதியாக தொடர்பு உண்டு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்க அதுக்கும் அந்த கடவுளுக்கும் இடையே தொடர்பு உண்டு it is a progressive measurement அப்படி படிப்படிப்படியா கட்ட கட்ட கட்டமா போனது அரைகுறையாக செய்து முடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு புல் நெக்ஸ்ட் இந்த கடவுளோட விக்கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று உயரமாக இருக்கும் ஒன்று சின்ன சுவாமி உயரமாக இருப்பார் அம்பாள் சின்னதாக இருப்பாங்க அவருக்கு இங்கே இப்போ ராமர் சட்டை ஞாபகம் வச்சுங்க ராமரை ஞாபகம் வச்சுங்க ராமர் உயரமாக இருப்பார் ராமருக்கு ரொம்ப அதிக நாள் கழிச்சு எல்லாம் லட்சுமணம் பிறக்கல ராமர் பிறந்து அடுத்த நட்சத்திரமாக தான் இருக்கும் அநேகமாக ஆனால் லட்சுமணன் சின்னவராக இருப்பார் லட்சுமணனுக்கோட அம்பாள் வந்து ரொம்ப சின்னவங்களா பிராட்டியார் வந்து சின்னவங்களா இருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுமார் வந்து அதை விட சின்னவராக இருப்பார் இதுதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுதான் நம்ம நாட்டினுடைய விக்கிரகங்களை செய்யும் அளவு முறை ஐகோனாமெட்ரி இப்போ மிகப்பெரிய உருவங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்று பேருக்கும் ஹையஸ்டான ஒரு அளவு கொடுத்திருக்காங்க அதற்கு பேர் உத்தம தச தாளம் தாளம் என்றால் அளவு தாளம் என்றால் டயம் ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே நீங்க பரதநாட்டியத்திலேயோ அல்லது பாட்டிலேயோ போடக்கூடிய தாளமும் இங்கே வரக்கூடிய தாளமும் இரண்டும் ஒன்றுதான் இரண்டும் லயம் மாறாமல் பிசகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை தாளம் என்று அமைத்தார்கள் அதுல பகவானுக்கு சொல்லக்கூடிய உயரம் உத்தம தச தாளம் சரி அதோட இருக்கும் இப்போ ஒரு விக்கிரகத்தை செய்யறதுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி வர்டிகல் மெஷர்மெண்ட் மான மான பிரமாண பரிமாண உண்மான உபமான லம்பமான பங்கமான மானன்னா அளவு மானம்னா வர்டிக்கல் ஹைட் நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய லீனியர் மெஷர்மெண்ட் பிரமாண அப்படின்னா அகலம் பரிமாண சுற்றளவு உண்மான கணம் உபமான inter distance between the limbs லம்பமான சூத்திரங்களை எல்லாம் தொங்க விட்டு பார்க்கக்கூடிய அளவு பங்கமான பெண் இந்த அடிப்படை அழகுகளை வைத்துக் கொண்டுதான் ஒரு விக்கிரகத்தை செய்யணும் இன்னைக்கு இருக்கான்னு என்கிட்ட கேட்டாதீங்க யாராவது இது டெக்ஸ்ட்ல இருக்கு இது டெக்ஸ்ட்ல இருக்கு எங்க வீட்டுல நாங்க பண்றோம் அது வரைக்கும் நான் கேரண்டி என்கிட்ட வந்தாங்க நான் அது மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அவ்வளவுதான் மத்தவங்க எல்லாம் செய்வாங்க நீங்க யார்ட்டையாவது போய் லம்பமானம்னா என்னன்னு கேட்டு அவர் என்ன பாரசீக பாஷை பேசுறீங்களான்னு கேட்க போறார் இது அநேகமாக இந்த டெர்மினாலஜி ஒரு பத்து டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதை வச்சுட்டு ஓட்டுற விஷயமா தான் இருக்கே தவிர அநேகமாக இந்த மரபு தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் லீனியர் மெஷர்மெண்ட் ஒரு உருவத்தை நூத்தி இருபத்தி நான்கு கூறுகளாக பிரிக்க வேண்டும் அதுதான் உத்தம தச தாளம் என்பது நூத்தி இருபத்தி நான்கு கூறுகளாக பிரிக்க வேண்டும் நெக்ஸ்ட் அப்ப முகம்னா இது பதினோ பதிமூணு அங்குலம் இருக்கும் நாபிக்கும் நெஞ்சு குழிக்கும் நடுப்புற பதிமூணு அங்குலம் இருக்கணும் இது மாதிரிதான் தான் பிரிக்கும் இது மாதிரி நூத்தி இருபத்தி நாலு அங்குலங்களாக பிரிக்க வேண்டும் நெக்ஸ்ட் அப்புறம் இந்த நடுவுல ஒரு சூத்திரம் இருக்கும் அதுக்கு பேர் பிரம்ம சூத்திரம்னு பேரு இது கர்ணபாகிய சூத்திரம் கட்க சூத்திரம்னு வரிசைய வற்றிக்கல நம்ம நூலை தொங்க விட வேண்டும் அந்த நூலை தொங்க விட்டு தான் அந்த காம்போசிஷன் பண்றதுக்கு இதான் சௌரியமா இருக்கும் அந்த நூலை தொங்க விட்டு அப்புறம் ஹரிசாண்டலா it is all the imaginary lines வர்டிகலா இருக்கிறது கணக்குப்படி இருக்கக்கூடியது அது செய்துதான் ஆக வேண்டும் அது கட்டாயம் அதை மீற முடியாது ஆனா இந்த குறுக்க போற ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் அதுக்கு கண்ணு தேவை அது கண்ணு மட்டும்தான் ட்ரெயின்ட் ஐஸ் எஜுகேட்டட் ஐஸ் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் let you educative our eyes என்னப்பா கண்ணு எந்த பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது தனியா அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்றேன் கோவில் கழிச்சிட்டு போவாரப்பா ஒரு பேனலை காமிப்பாங்க பாத்தியா அப்படிம்பாங்க பார்த்தவொன்னு திரும்பும்பாங்க பாருங்கன்னு சொன்னீங்க அதுக்குள்ள திரும்ப சொன்னீங்க இல்ல பார்த்து இல்ல போதும் அது பார்த்து இந்த பக்கம் நான் அவருக்கு அவரை அதை பத்தி ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணும் என்ன பார்த்தாங்கிறத இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க ஒரு அரை மணி நேரம் பாரு அப்புறம் சொல்லு அப்புறம் பத்து நிமிஷம் பாரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா பார்த்த உடனே சொல்லுன்ட்டாங்க it is educated eye it is a learned eye learning eyes இப்ப இது வந்து கண் பார்வைக்காக வருவது நெக்ஸ்ட் இப்ப இந்த அளவுகள் படி விக்கிரகம் எல்லாம் செஞ்சிட்டோம் ஆனா நமது இந்திய கலைகளின் மீது மேற்கத்தியக்காரர்கள் ஒரு குறை ஒன்று சொல்ல உங்களுக்கு அனாட்டமியே தெரியாது அப்படின்னு அனாட்டமி தெரியாதுன்ட்டு இல்ல சுருசு இல்லாத அனாட்டமியா நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லப்படாத அனாட்டமி ஏதாவது இருக்கா சர்ஜரியை பத்தி சொல்லாம இருக்கு நமக்கு தெரியும் ஆனால் நாம் ஏன் சிற்பங்களிலே தசைகள் அதிகமாக வெளியே தெரிகின்ற அளவு நாம் ஏன் செய்யவில்லை கிரேக்க நாட்டு சிற்பங்களைப் போல் நாம் ஏன் செய்யவில்லை என்பதற்கு மிக அற்புதமான ஒரு உதாரணம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு மனிதனினுடைய தசை பிடிப்புகளை மட்டும் வைத்துக் கொண்டே அவன் சிறந்த மனிதன் என்று கணிக்கிறார்கள் நம்ம நாட்டில் அதுவே இல்லை நம்ம நாட்டில் மனிதனுடைய ஆத்ம தரிசனமும் அவனுடைய ஆத்ம பலத்தை வைத்துக் கொண்டுமே ஒரு மனிதன் நிர்ணயிக்கப்படுகிறான் சமீபத்தில் பார்த்த ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மகாத்மா காந்தி எலும்புந்தோலுமா தான் இருந்தாரு அவரை நாம் மகாத்மா என்று அழைத்தோம் ரசலரையோ பாடி பில்டரையோ கூப்பிட்டு மிஸ்டர் இந்தியான்லாம் சொல்லல மிஸ்டர் இந்தியான்னு சொல்லுவோம் ஆனா மகாத்மான்னு சொல்ல மாட்டோம் ஐம்பத்தி ரெண்டு கிலோ தான் இருந்தார் காந்தி அவர் மகாத்மாவாக கருதப்பட்டார் அழகா இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா புத்தர் நிர்வாண அலைய நிர்வாண நிலைக்கு போக போறார் போதி மரத்தில் உட்கார போறார் அப்ப அவரோட அனாட்டமியில ஒன்றும் சேஞ்ச் இல்லை தான் நம்ம பாக்குறோம் அப்படிதான் இருக்காரு அப்புறம் போறார் போய் உட்கார்ந்த உடனே நிர்வாண நிலையை அடைந்து விடுகிறார் அப்புறம் எப்ப முடிச்சாருன்னு தெரியாது திரும்பி வர்றார் உருவத்தில் ஒரு மாறுதலுமே இல்லையே அப்ப so anatomy is least bother about by our Indian artist நிர்வாண நிலைக்கு முன்பும் பின்புமாக இருந்த புத்தர் ஒரே உருவ அமைப்போடு தான் இருந்தாரே தவிர அவருடைய ஆத்ம பலமும் அவர் அடைந்த நிர்வாணத்தையும் நாம எப்ப வெளியிட கொண்டு கொண்டு வரணும் அவர் அடைந்த நிர்வாணத்தை வெளியில சொல்லணுங்கிறது தான் நம்மளுடைய விஷயமாக ஜெயச்சந்திரன் கூட ஒரு ஸ்லைடு போட்டார் அதை பத்தி இந்த காம்னஸ் நிர்வாணம் என்பது எப்படி புத்தரில் உருவத்திலே தோற்றம் அளித்தது வெளிக்காண்பிக்கப்பட்டது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றேன் இந்த இடத்துல அம்பாளோட வயிற்றுல தொப்புள் இருக்கு அதான் நாபி என்று நம்ம சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் நாவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இதை பற்றி என்னுடைய தந்தையார் ஒரு முறை என்கிட்ட சொன்னார நானும் அண்ணனும் இருக்கிறப்ப எங்கள் வீட்டு பக்கத்திலேயே காவேரி இருந்தது ஒரு நாள் காவேரிக்கு போகிறப்ப இன்னைக்கு போயிட்டு அந்த காவேரி ஜலம் ஓடுறத வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு வா அதுக்கப்புறம் சொல்லுனாரு ஜலம் ஓடுறதான் டெய்லி பார்த்துட்டு இருக்கவன் இது என்ன பெரிய விசேஷம் இருக்க போகுது அப்படின்னு இல்லை இல்லை பார்த்துட்டு வா at least you have to spend one hour அப்படின்னு சொன்னார் சரின்னு நானும் அண்ணனும் போய் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்தோம் ஒரு மணி நேரம் கரையை பார்த்தோம் ஆத்த அப்புறம் திரும்பி வந்தோம் அப்ப அப்பாட்ட சொன்னோம் அப்பா பார்த்தாச்சுப்பா ஜலம் ஓடுறது நான் எப்படா போகுது சத்தம் கேட்குது எல்லாம் நிறைய வருது அப்புறம் வாழைக்கட்டை வந்தது அது வந்தது ஒரு மனுஷன் நீச்சல் அடிச்சா அதனால கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு அதெல்லாம் சொல்லி அப்புறம் நீர் சூழல்லாம் இருந்தது நிறுத்து அந்த இடத்துல நிறுத்து என்ன தெரிஞ்சது நீர் சுழல் தெரிந்தது நீர் சுழல் எப்படி சுத்துனுச்சு லெப்ட் டு ரைட்டா ரைட் டு லெப்டா பிரதட்சணமாவா அப்பிரதட்சணமா சுத்தணுச்சா இல்ல பிரதட்சணமா தான் சுத்துது நாளைக்கு காலையில உனக்கு வந்து கடவுளினுடைய ஐகானோகிராஃபியில பரமேஸ்வரனை அம்பாளினுடைய நாவியை எப்படி செய்வது என்று உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார் நதியிலே ஓடக்கூடிய ஓடும் நதியினுடைய நீர் சுடல் இருக்கிறது அல்லவா அந்த நீர் சுழற்சியை போன்று இந்த நாவியை அமைக்க வேண்டும் இதில் இடத்துல இன்னொரு கேள்வி வரலாம் இப்ப நான் சொல்லிட்டேன் இது வளம் வலது பக்கமா சுத்துதா இடது பக்கமா சுத்துதா இப்படி தெரியுமா ஒரு விக்கிரகத்தை பார்த்தோம்னா அதுல சொல்ல முடியுமா நாபி இப்படிதான் சுத்துது நீர் சுழிய பார்த்தோம் அதையும் நம்மால் செய்ய முடியும் இதை வலப்பக்கமாகவே சுழட்ட முடியும் நாபியை இடது பக்கமா செய்ய முடியாது அது தி சீக்ரெட் நெக்ஸ்ட் இப்ப அடுத்தபடியாக இப்ப உருவ அமைப்புகளை பார்த்தோம் அதில் அனாட்டமி தேவையில்லை என்பதை பற்றி பார்த்தோம் நான் அப்படி நேராக நிற்கிற பொழுது என்னோட ஹைட்டு இருக்கும் நான் இந்த பக்கம் இப்படி சாகிற பொழுது என்னோட ஹைட்டு குறையும் இதை பங்கமானம் அல்லது நதமானம் என்று அழைப்பார்கள் நத குறைதல் என்று பெயர் குஞ்சிதம் என்பது எப்படி பெண்டோ அதே மாதிரி நத்தமானம்ங்கிறது பெண்டு இது வந்து ஐகோனோகிராஃபியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பரமேஸ்வரன் நேரா நிற்கிறது இந்த பக்கம் அம்பாள் திரிபங்கமாக நிற்கிறது திரிபங்கம் என்று சொல்லுவோம் இப்போ ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்ப நான் நேரம் நிற்கிறேன் என்னுடைய உருவ அமைப்புகளை உருவம் உடல் உறுப்புகள் மாறவில்லை ஆனால் என்னுடைய போச்சர் மாறுகிறது இவ்வாறு போர்ச்சர் மாறுகிற பொழுது ஏற்படக்கூடிய விளைவு தான் இதெல்லாம் இதுதான் ஐகானோகிராஃபி போச்சர் மாறணும் அது மாதிரி இதுல வந்து நிறைய போஸ் குணாஸ் இந்த அம்பாள் வந்து இங்க பரமேஸ்வரன் எப்பொழுதும் சத்வகுணமாக இருக்க வேண்டும் மகாவிஷ்ணு எப்பொழுதும் சத்வகுணம் உடையவனாக இருக்க வேண்டும் விக்கிரகமே அப்படிதான் இருக்கணும் ஆனால் போர் புரியும் காலத்தே ரஜோகுணம் வந்து விடுகிறது அப்ப ரஜோகுணம் என்றால் என்ன என்று மிக தீர்க்கமாக தெரிய வேண்டும் ரஜோகுணம் இருக்கிற பொழுது அந்த அங்கங்கள் எந்தெந்த பார்வைகளிலே பிரிந்து கிடக்கும் என்பது தெரிய வேண்டும் அதை எப்படி அந்த கல்லிலே விரவி விட வேண்டும் என்பது தெரிய வேண்டும் அதற்கு எதிரால் போல் இருக்கக்கூடிய அசுரனுடைய குணம் தாமச குணம் என்பதனாலே அவனுடைய போச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பது இதையெல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னாலே வருவர்கள் பார்ப்பதும் ரசிப்பதும் அதிலே உருகுவதும் இந்த கலைஞனுடைய கையிலே தான் இருக்கிறது ஒரு அற்புதமான சிற்பம் யூனிட்டி ரிதம் கான்ட்ராஸ் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன்னா உன்னதா உன்னதம்னா தூக்கி இருக்கிறது நிம்னா உள்ளுக்குள்ள போறது டெப்த் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஸ்கல்ச்சர் ஒரு ஐகான்ஸினுடைய ஒரு பூரிப்பு அதனுடைய வெளிப்பாடு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய இடத்துல உள்ளுக்குள்ள போயிருக்கணும் நிறைய இடத்துல வெளியில வரணும் சில இடத்துல அதிகமா போகணும் சில இடத்துல குறைச்சலா வரணும் இது எப்படி ஒரே ஒரு நுணுக்கமான விஷயம் என்ன என்று சொன்னால் ஒரு ஒரு லேயரா பார்க்கணும் ஸ்கேன் பண்ணணும் அப்படியே ஸ்கல்ப்சர் அப்படியே போய் பார்த்துட்டு சார் இது இது வந்து நாயக்கா பீரியட் ஒர்க்கு சார் நானா இல்லை சார் நாயக்கா பீரியடா இருந்தா என்ன நாயக்கா பீரியடா என்ன வெளிநாட்டில தான் வந்து செஞ்சான் ரோமாபுரியில தான் வந்து செஞ்சான் நாயக்கா பீரியடா இருந்தாலும் சோழர்களுடைய பீரியடா இருந்தாலும் பல்லவா பீரியடா இருந்தாலும் அதை ஒரு ஒரு மில்லி மீட்டரா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும் அதுல போடப்பட்ட கோடுகள் இருக்கிறது அல்லவா அந்த கோடுகள் எல்லாம் ஒரே மாதிரியானவை எனக்கு இந்த பிகரை பார்க்கிற சமயத்தில் அல்லது எந்த சிற்பத்தையும் பார்க்கின்ற பொழுது அதிலே முதல் முதலிலே போடப்பட்ட கோடு தான் என்னுடைய கண்ணுக்கு வரும் முதல்ல எந்த இடத்துல அந்த கோடு போட ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்கல்ச்சரை செய்கின்ற பொழுது முதல் முதலாக எந்த இடத்திலே கோடு போட்டார்கள் அதுதான் முக்கியம் யூனிட்டி இந்த அங்கங்கள் எல்லாம் சேர்தல் அது ரித்தம் ஒரு அமைப்பு முறையோடு வருதல் contrast projection depth elaboration elaboration இந்த கை கைன்னா அந்த கையை எலாபரேட் பண்றது இப்ப இந்த பக்கம் ஒரு கை இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டு கை பேலன்ஸ் பண்ணக்கூடியது layout three is two or two is six what our maybe and magnification சில இதை நம்ம வெளியில காட்டணும் இந்த இடத்துல சூச்சி முத்திரையை காட்டுகிறார் இந்த ஸ்கல்ப்டர்ல இந்த ஸ்கல்ப்டர் என்ன பண்ணிருக்காரு இந்த இடத்த ப்ராமினன்ட் பண்ணி காமிக்கிறார் சூச்சி முத்திரையை காண்பிக்கிறார் இது எல்லாமே ஒரு லயத்தோடு இருக்க வேண்டும் ஒரு டான்சர் நல்ல எக்ஸ்பர்ட் டான்சரால இது முடியும் அந்த டான்சர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் இது பண்ண முடியும் இந்த பொசிஷன்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது டான்சர் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரக்கூடியதை என் கண்ணுல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே இதை வந்து காமிக்கணும் இது பிராக்டிகலா பாசிபிலிட்டியான முடியும் இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அம்பாள் பயத்தோட இருப்பா ஏன்னா எப்பொழுதும் குணத்தோடு இருக்கக்கூடிய சுவாமியானவர் இப்பொழுது ரஜோகுணத்தோடு சேருகிறார் அந்த ரஜோகுணம் சேர்ந்த போது சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளானவள் மருண்டு பார்க்கிறார் ஏனென்றால் இந்த இடத்திலே ஞானஸ்கந்தன் என்னும் சொல்லும்படியான சுப்பிரமணிய சுவாமி இந்த இடத்திலே கையிலே குழந்தையாக பாலகனாக இருக்கிறார் இந்த பாலகன் இதை கண்டு அஞ்சுகிறார் இது வேறு ஒரு விதமாகவும் சொல்லலாம் இந்த கஜசம்ஹாரமூர்த்தியானவர் முழுமையான ரஜோகுணத்தோடு இருப்பதில்லை மாறாக சத்துவகுணமும் ரஜோகுணமும் கலந்து இருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது சத்வகுணம் சார்ந்த அம்பாளானவள் பார்க்கிறார் மிகவும் சத்வகுணத்தோடு இருக்கக்கூடியவர் ரஜோகுணம் சேர்ந்ததே என்கின்ற பயம் வருகிறது அந்த பயம் வருகின்ற பொழுது ரஜோகுணம் தலை தூக்கினால் ஞானஸ்கந்தனானவன் மிகவும் சிறியவனாக மாறிவிடுவானே ஞானம் சிறியதாகிவிடுமே என்பதைத்தான் இந்த ஐகானகிராஃபி உணர்த்துகிறது உலகத்துல ஒரு சிற்பத்தை பார்த்தா மைக்கேல் ஏஞ்சலோ டாவின்சி ரோடின் இப்படி பிகாசோ ரைட்டு இப்படித்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம நாட்டில் செஞ்சவங்க பேரை சொல்லி இருக்கமா நினைச்சு பார்த்துருக்கிறோமா அதுவும் சில பேர் சொல்லுவாங்க சோழன் கட்டினான் அப்படியே எனக்கு பயமா இருக்கும் ராஜராஜ சோழனை நினைக்கின்ற பொழுது எனக்கு பக்தி பெருவெள்ளம் தோன்றும் ஏனென்றால் அவன் மிகப்பெரிய யோகியாக வாழ்ந்தவன் is not only the mightiest king is the Sivapada Sekharan சிவயோகியாக வாழ்ந்தவன் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனாக்கா சோழபுரியில கட்டினாங்க தஞ்சாவூர் ஜில்லாவில் ஏன் கோவில் அதிகமா இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் நூத்தி எண்பது நாளைக்கு இருக்காதான் அதனால வேலை இல்லாத நேரத்துல எல்லாம் கோயில் கட்டினாங்களாம் ஆனும் அண்ணனும் ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஒருத்தர் வந்தாரு என்னையும் அண்ணனையும் அழைச்சிட்டு போனாரு கார்ல போறப்ப அவர் சொன்னாரு சார் அந்த காலத்துல நிறைய கோயிலாம் எது கட்டினாங்கன்னா அதனால வேலை கிடையாது அவனெல்லாம் விட்டு கோயில் கட்ட சொன்னாங்க அண்ணன் கிட்ட சொன்னேன் நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படின்னா அங்கேயே முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி மடையனுக்கு கோயில் கட்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் திரும்பி வர அவன் திரும்பி கூப்பிட்டா கூட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் வேற காரணத்தை இதெல்லாம் டெப்த் இந்த இடத்துல எல்லாம் டெப்த் இது ஹைலி டெக்னிக்கல் இந்த இடம்லாம் டெப்த் வரும் டெப்த் அதிகமா இருக்கும் ஆறு உயர்வு சிற்பத்துல ஒரு விக்கிரகம் எப்படி ராமர் விக்கிரகத்தை பத்தி சொல்லுகிற பொழுது சாஸ்திரம் சொல்லுகிறது அவருக்கு ஆறு இடம் உயர்வாக இருக்க வேண்டும் ஆறு இடம் தாழ்வாக இருக்க வேண்டும் ஆறு இடம் மட்டமானதாக இருக்க வேண்டும் ஆறு இடம் சிவப்பாக இருக்க வேண்டும் ஆறு இடம் வெண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் உயர்வாக இருக்கக்கூடிய இடம் எது நாசி உயர்வாக இது மாதிரி ஆறு இடம் தாழ்வாக இருக்கக்கூடிய ஆறு இடம் அதுவும் சாஸ்திரம் சொல்லுகிறது அதே போல இந்த இடத்துல force it is a dynamic இதுதாங்க இந்திய நாட்டினுடைய உச்சம்ங்கிறது அதுதான் எதை பார்த்தாலும் ஒரு டைனமிக்கா இருக்கும் ஏன் டைனமிக்கா இருக்குன்னா பிரபஞ்ச சிருஷ்டி அது மாதிரி இருக்கு பிரபஞ்சமே ஒரு டைனமிக்கா இருக்குது அதை படைத்தவன் இன்னமும் ஆடிக்கொண்டே இருக்கிறான் அவன் டைனமிக்கா இருக்கிறான் gives the dynamic energy so that every piece, every smallest sculpture in our art, always very dynamic, very active, very enthusiastic. இந்த இடம் நான் அந்த அம்புக்குறி போட்டிருக்கிற பக்கத்தை மட்டும் பாருங்க அந்த இடத்த மட்டும் பாருங்க அப்படியே அது மாதிரி பாக்குற இடத்துல ஃபோர்ஸ்ங்கிறது எப்படி வந்திருக்குன்னு தெரியும் ஃபோர்ஸ் கை நான் நின்றுகிட்டே இருக்கேன் கை தூக்கினேன் பரதநாட்டியத்திலே ஆலியிடம் பிரத்யாலியிடம் என்று சொல்லுவார்கள் அப்புறம் I recently I happen to read a review in the Hindu அதுல ஒருத்தர் எழுதியிருந்தார் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல செஞ்ச ஆர்கிடெக்டுக்கும் ஸ்கல்ப்டர் பண்ணவருக்கும் இடையில ஒரு அலைன்மெண்ட் இல்ல அதனால ஸ்கல்ப்சர் எல்லாம் மாறி மாறி செஞ்சிருக்காங்கன்னு வந்தது ஆக்சுவலா அது மாதிரி இல்ல நம்ம ஆர்கிடெக்சரல்ல வந்து இந்த டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய இந்த ஐகோனோகிராஃபி எல்லாமே வெரி பர்ஃபெக்ட் வந்து ஒரு ரித்தமிக்க அமைஞ்சிருக்கும் ஸ்கல்ப்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் போத் இது நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து பண்ணது இதுக்கு தான் அவார்டு கிடைச்சது கஜசம்காரமூர்த்தி இது வந்து வேதி கான்செப்ட் இது ஒரு டெம்பிளோட பிளான் இது வந்து ஒரு டெம்பிள் பிளானு இந்த டெம்பிள் பிளானை நாங்கள் என்னால் வந்து இப்போ உடனடியாக ஒரு கோயில் கட்ட முடியாது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராஜராஜ சோழனை போலவோ அல்லது நான் ப்ரொஃபசர் சாமிநாதன் அவர்களை அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா சார் நீங்கள் ராஜசிம்ம பல்லவன் தான் சார் திரும்பி பிறந்து சாமிநாதனாக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுவேன் நான் அதை போல அது மாதிரி சார் மனசு வச்சாருன்னா பெரிய கோவிலே கட்டிடலாம் பட் இந்த plan is temple plan next நான் ரசித்த அருமையான விக்கிரகங்கள் உலகத்தில் இதுக்கு இணையான ஒரு பியூட்டியை பார்க்க முடியுமா மகாகுடில இருக்கக்கூடிய வராகமூர்த்தி வராகமூர்த்தியினுடைய உருவம் எப்பொழுதுமே சிரிப்பும் புன்னகையுமாக இருக்கும் இந்த ஆதி வராகமூர்த்தி ஞான சரஸ்வதி கங்கை கொண்ட நாளை சார் வந்து பேசுவார் பாலசுப்ரமணியன் சார் இதை பற்றி விரிவாக பேசுவார் உலகத்தினுடைய மிக அற்புதமான சிற்பங்களிலே இதுவும் ஒன்று இதை விவரிக்கிறதற்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா இந்த பீஸில் இருக்கக்கூடிய மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா இது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட அளவுகளை மீறி செய்யப்பட்டது அளவுகளை மீறி செய்யப்பட்டது அதுக்கு சாஸ்திரம் இருக்கு சாஸ்திரத்துல வந்து ஒரு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க அது பின்னாடி அர்த்தம் ஒரு அற்புதமான சிற்பம் அடுத்த மாதம் நாம் அங்கே நேரடியாக சென்று தரிசிக்க போது இதை பற்றி விவரிசிக்கலாம் கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கக்கூடிய பகவானுடைய சிற்பம் இது ஒரு அற்புதமான சித்தம் ஐகோல் என்கின்ற ஊரில் இருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் பசுபதீஸ்வரர் நான் திட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஐம்பதுக்கு மேலே போட்டோ எடுத்தேன் அப்படி இருந்து என்னால் முடியல மிக மிக அற்புதமான ஒரு சிற்பம் தாராசுரத்திலே இருந்த கஜசம்ஹாரமூர்த்தி இது ஒரு அற்புதமான சுத்தம் பட்டடக்கல்லிலே இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் இது போன்ற மற்றொரு சிற்பம் இல்லை இதனுடைய அமைப்பு முறை இதை செய்தவர் இதை ஒர்க் பண்ணவர் பேர் பலதேவர் என்று பெயர் அவருடைய தந்தையின் பெயர் துர்காச்சாரி துர்காச்சாரியனுடைய மகன் பலதேவர் என்கின்றது செய்தது அது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கக்கூடிய சிற்பம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் கருங்கலிலே செய்து அதன் மீது சுதையும் அதற்கு பின்னாலே நாயக்கா பீரியடில் வந்து இது மேல பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சுதை சிற்பங்களுக்கான ஒரு ஸ்பெசிமன் இது ஏன்னா இருக்கிற சுதை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியாச்சு கங்கணம் கட்டி ஒழிச்சு விட்டோம் இனிமேல் நம்மகிட்ட சுதை சிற்பமே இல்ல எங்கேயுமே இல்ல அதனால இருந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரே சுதை இதுல சேர்ந்த ஒரு அந்த கோவில் சுப்பிரமணியர் கோவில் மட்டும் இருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல இது மிக அற்புதமான கல்லு வேலைக்கும் பார்க்கலாம் சுதை வேலைக்கும் பார்க்கலாம் மிக அற்புதமான சிற்பம் சார் அழகு ஆன்மீகம் தத்துவம் இது எல்லாவற்றையும் பொருள் புரிந்த ஒரு விஷயம் சார் இரண்டு யானைகள் குட்டி யானைகள் ஒரு தாய் பால் ஊட்டுகிறாள் அந்த இரண்டாவது யானையை பார்த்தீங்கன்னா அதை கண்ணை பாருங்களேன் இது ஃபீடிங் முடிச்ச பிறகு அதோட என்ஜாய்மெண்ட்ல இருக்கு பாருங்க இது மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல எந்த இனத்திற்குமே கிடையாது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இது உண்டு என்னை கவர்ந்த நான் ரசித்த மிக அருமையான சிற்பங்களில் ஒன்று இவ்வளவு நேரம் செவிம் எடுத்த இவ்வளவு நேரம் சிந்தனைக்கு ஓரளவு இருந்து படைத்திருப்பேன் என்று எண்ணுகிறேன் இதை அசை போடுங்கள் தனிப்பட்ட ஒரு உமாபதியோ அல்லது வேறு யாருமே முக்கியமானதாக நான் கருதவில்லை நம்முடைய பாரம்பரியம் முக்கியமானது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்று சொல்வது இன்னும் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த விஷயத்தை நாம் எடுத்துச் செல்வதற்கான வேலையை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புஸ்தகத்தெல்லாம் முகவரின்னு ஒன்று இருக்கும் கடைசியில் முடிவுரைன்னு இருக்கும் இதுக்கெல்லாம் முடிவெல்லாம் கிடையாது நன்றி உரை தான் சொல்ல முடியும் முடிவுரை ரொம்ப நல்ல வார்த்தைகள் இன்னைக்கு சில எண்ணங்கள்லாம் எனக்கு தோணிச்சு அதெல்லாம் எழுதிட்டு வந்தேன் இது அவர்களுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஓலைச்சுவடிகளில் அந்த சில்பசாஸ்திர நூல்களையும் வேதங்கள் எல்லாம் அப்ப காட்டினாரு அதெல்லாம் பார்த்தேன் ஓலையில இருந்தா இதை கூட என்னால் எழுத முடியாது இது கூட பேப்பர் தான் வேண்டியிருக்கு சபாபதிக்கு வேறு தெய்வம் சமமாகுமா அப்படின்னு அந்த சமீபத்தோட கேட்டேன் அந்த கச்சேரியில கேட்டேன் உமாபதிக்கு தாலாட்டு ஏதாவது பாடணும்னு நினைக்கிறேன் கரெக்டா பாக்குறேன் <laughs> இல்லையா சார் சோ நேற்று செவல் செய்யாமல் இன்னைக்கு ஒரு நேற்று செய்த சில பிறைகளை திருத்திக் கொண்டு முதல்ல உங்களுக்கு எங்கள் அன்பளிப்பாக தமிழ் பாரம்பரியத்தின் சார்பாக அந்த ராஜராஜன் சோயில் கோயிலாக இருக்கட்டும் இல்ல இந்த மாமல்லபுரம் சிற்பமாக இருக்கட்டும் கங்கை கொண்ட சோழர் சிற்பமாக இருக்கட்டும் அதை பார்த்து நாங்கள் எப்படி பிரமித்து அனுபவித்து ரசித்து நின்றோமோ அதேபோல் இன்றைக்கு உங்களுடைய உரையை பார்த்து அனுபவித்து ரசித்து பிரமித்து நிற்கிறோம் ராகசுதா நண்பர்கள் இங்க அரங்கத்தை அற்புதமாக அமைத்து வைத்ததற்கும் கிழக்கு பதிப்பகத்தின் நண்பர்களுக்கும் சொல்லிலும் கலையிலும் உரையாளர்கள் காட்டிடும் துல்லியத்தை அவர்கள் செயலிலும் சேவையிலும் காட்டுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு முதல் நன்றியை சொல்கிறேன் நீ இந்த இவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் இந்த டொனேஷன் பாக்ஸ்ல நீங்க போடுற இன்று இருக்கிற வந்திருக்கிற வள்ளல்களுக்கும் என்னுடைய அடுத்த <laughs> நன்றியை சொல்கிறேன் முகவரை தந்த பத்ரி சேஷாத்ரி அவர்களுக்கும் கலைஞருக்கு அறிமுகம் செய்த சிவாவிற்கும் இந்த கலைக்கு ஒரு அறிமுகம் தந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்கிறேன் இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா கட்டடக்கலை அப்படின்னு சொல்றோம் ஓவியக்கலை அப்படிங்கிறோம் அப்புறம் சிற்பக்கலை அப்படிங்கிறோம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது வந்து கட்டடக்கலை அது இன்ஜினியரிங் இது ஆர்ட் அப்படின்னு ஸ்பிளிட் பண்றோம் நம்ம இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியருக்கு கிடையாது ஆனா சிவில் இன்ஜினியரிங் பேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இன்ஜினியர் கிடையாது ஆனா இன்ஜினியரிங் பேர் அதுக்கு ஏன்னா அது அது அவங்களுடைய மரபுல வந்து அந்த அந்த வேர்ட்ஸ் அது அந்த இது செப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள பாத்தீங்கன்னா அந்த கலைக்கும் அந்த அந்த இன்ஜினியர் அந்த இதுக்கும் வித்தியாசமே அவங்க இதுல இல்ல அந்த மொழியிலேயே இல்ல art is not something separate from engineering art is not something separate from construction sculpting அதெல்லாம் மத்த நாலு இன்னைக்கு நாங்க ஐந்து நிகழ்ச்சி நடத்த போறது இந்த அஞ்சு நாள்ல மத்த நாலு பேரும் வந்து அந்த மரபு வழியா வந்து சொல்றவர்கள் அல்ல அதாவது அவங்க குலத்தொழிலாக அதை செய்து சொல்பவர்கள் அல்ல அந்த விதத்துல இவருடைய இது வந்து ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு உரை உரையாளர் அவர் மரபு கலையை சொல்பவர் ரெண்டு நாள் முன்னாடி சுவாமிநாதன் பத்தி பேசிட்டு இருக்கிறச்ச நேத்து இவர் சொல்லிட்டு இருக்கிறச்ச கூட மண்டகப்பட்டுல ஒரு கல்வெட்டை பத்தி சொன்னார் பல்லவர் மகேந்திரவர்ம பல்லவர் மண்டபப்பட்டு ஒரு கல்லத்துல ஏத்தத் அனிஷ்டம் அனுத்ருமம் அலோகம் அசுத்தம் அசுதம் விசித்திர சித்தி அப்படின்னு ஒரு வரி இருக்கும் என்னன்னா செங்கல் இல்லாம இஷ்டம்ன்றது செங்கல் அனிஷ்டம்னா செங்கல் இல்லாமல் அத்ருமம் மரம் இல்லாமல் அலோகம் இரும்பில்லாமல் அது உலோகம் இல்லாமல் அசுதம் சுதை இல்லாமல் அதாவது அவன் கிரனைட் கல்லுல அவன் கல் அமைச்சிருக்கானா அதை பத்தி அவர் தன்னுடைய ஸ்லோகத்தை எழுதி வச்சிருக்கிறார் அந்த அந்த அந்த மண்டகப்பட்டுல நம்ம பல்லவர் காலத்துக்கு குடைவரை கோயில்கள்லாம் அதுல தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற இது அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறச்ச இவங்களை நீங்க வந்து சுவாமிநாதன் வந்து இவர்கள் இவர் மாதிரி ஆளுநர்களை கேட்கிறார் நீங்க இந்த மரத்துல எப்படி செய்றீங்களே வெங்கலத்துல பஞ்சலோகத்துல எப்படி செய்றீங்களே இதுல எப்படி செய்றீங்களே இது எப்படி அது அப்படின்னு அவர் இன்ஜினியரிங் ஸ்டைல அவரும் கேட்கிறாரு ஏன்னா அவர் இன்ஜினியரிங் ப்ரொஃபசர் இல்லையா அதை கேட்கிறாரு அவங்க சொல்றது வந்து நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல எல்லாருக்கும் சுத்தி வச்சிருக்கோம் ஒளி வச்சிருக்கோம் தட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் for their culture for their tradition material is immaterial it's it's it's absolutely amazing that they can நம்ம இந்த இங்கிலீஷ் ட்ரைனிங்ல விஜயபேன் சொல்றதுல அதில் we not think like that it's our not in our thought process at all அது அவங்களுக்கு வந்து அது ஒரு it's part of separate thought ப்ராசஸ்னு கிடையாது it's imbibed in their art so நம்ம வந்து இதை வந்து அதாவது இப்போ ரசிகர்கள்ன்ற இந்த நீங்க கச்சேரி நடக்கிற இடங்கள்லாம் எழுத்தையும் கருத்தையும் அதாவது புலவர்களையும் சரி பாட்டையும் சரி எழுத்தையும் கருத்தையும் ஓவிய இதெல்லாம் ரசிக்க கற்றுட்டு இருக்கோம் இதுல ஒரு முக்கியமான சொல்ல வேண்டியது என்னன்னா அதுல வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலையா கலைனுங்களே பாக்குறோம் அவர் வந்து எனக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம் கலை சொல்றேன் நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் பேர் என்ன ஜெய பாலுசாமி சார் சொல்லிட்டு இருக்கிறச்சு அந்த கலையுடைய நுட்பத்தில் அவங்க பாட்டனி பண்ணாங்க செடியை ரசித்தார்கள் மரத்தை ரசித்தார்கள் யானைகள் இங்க இங்கே பார்த்துருக்காங்க அந்த குரங்களை பார்த்து படம்லாம் போட்டு அதெல்லாம் காட்டி இதெல்லாம் பட்டார் அதில் அவங்களுக்கு இன்ஜினியரிங்ல என்ன பண்ணாங்கன்ற அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து இது யோசிக்கும் யோசிச்சுக்கவே மாட்டோம் நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம் அதை அந்த மாதிரி விஷயத்துல இதெல்லாம் நாங்க இப்படி அளவெடுத்திருக்கோம் கண்ணுக்கு தெரியாத அளவெடுத்தோம் இதை யோசிச்சோம் அதை யோசிச்சோம் இப்படி பண்ணோம் தியானத்துல ஆரம்பிக்கிறோம் வேத அவர் ஆரம்பிச்சதே சிற்ப சாஸ்திரத்து மாதிரி நம்ம சிற்பம் தியானம் நம்மளுக்கு சம்மந்தப்படுத்துற ஒரு விஷயம் இல்ல தியானத்துல ஆரம்பிச்சோம் வேதத்துல இப்போ வந்து ரொம்ப ஒர்க்ல டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்ப நீங்க தியானம் பண்ணுங்க அந்த ஒரு மருந்து மாதிரி சொல்றாங்க அவங்க ஆரம்பிக்கிறதே அங்கதான் ஆரம்பிக்குது இது ஒரு கியூரேட்டிவா சொல்றது அவங்க இன்ஸ்பிரேஷன் அங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அது ஸோ இதை பத்தி சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி பேச்சுல நாங்க இந்த ஐந்து நிகழ்ச்சி ஐந்து நாள் நிகழ்ச்சியும் இது மூன்றாம் நாள் நிகழ்ச்சி நாளைக்கு நாளானிக்குன்னு ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்கு நாளைக்கு குடவாயல் பாலசுப்ரமணியம் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி பேச போறார் அதற்கு மறுநாள் சுவர்ணமல்யா வந்து ரகுநாத நாயக்கருடைய ஒரு இலக்கியத்தை பற்றி பேச போகிறார் இந்த நிகழ்வுகள் ஐந்து நிகழ்வுகளையும் நீங்க உங்களுடைய மின்னஞ்சல் அதாவது இமெயில் அட்ரஸ் நீங்க இந்த அஞ்சு நிகழ்ச்சிகளையும் வீடியோ எல்லாம் அந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இன்டர்நெட்ல இருக்கு நீங்க தமிழ் ஹெரிட்டேஜ் டாட் இன்ன்ற வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அதற்கு கம்பைல் பண்ணி சிடி போட்டு வேண்டுன்றவர்களுக்கு வேண்டுபவர்களுக்கு கொடுக்கிறோம் முதல்ல சொன்ன மாதிரி நன்கொடை தர விரும்புபவர்கள் அதற்கு ஒரு நன்கொடை பெட்டி வச்சிருக்கோம் அதை நீங்க கொடுக்கலாம் எங்கள் குழு மாச மாசம் ஒரு நிகழ்வு நடத்துகிறது முதல் சனிக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு தக்கர்பாபா வித்தியாலயில் மாதா மாதம் நடக்கும் நீங்கள் அதை நீங்க அதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறதுனா எங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் தமிழ் ஹெரிட்டேஜ் டாட் இன்ற வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கலாம் இதையும் சொல்லி எங்கள் தமிழ் பாரம்பரிய குழுவின் விஸ்வகர்மாவாகிய திரு சுவாமிநாதனுக்கும் ஒரு கடைசி நன்றியை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நாளைக்கு கட்டாயம் வாங்க நன்றி வணக்கம்